இவன் எப்படிப்பட்டவன் இவனுடைய கல்வி ஹாலாத் என்ன இவனுடைய கைஃபியத் என்ன இவனுடைய மனோநிலை என்ன இவனுடைய மனோநிலை என்ன இவன் பார்க்கிறான் என்னவோ பார்க்கிறான் பாருங்க பூனை எலிய பார்க்கறதும் இருக்குது எலி பூனையை பார்க்கறதும் இருக்குங்களா அடுத்த தெருவு நாய் இந்த தெருவு நாய் பார்க்கறதும் இருக்கு அங்கிருந்து நாய் வருது இங்க இருந்து நாய் வருது அஸ்லாம் வலைக்கும் அங்கிருந்து வலைக்கும் தைரியத்து கேட்கும் இதே போல பாக்குறவங்களும் இருக்கிறாங்க தூரத்துல வரும்போதே பாக்குறாரு அப்படிங்களா வர்றான் என்ன தேவ சோதர்களே உலகத்துல யார் எப்படி இருந்தா என்ன நான் எப்படி இருக்கிறேன் என்னுடைய அல்லாவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இதை சரி பண்ணனா போதும் தானே ஒரு ஒருத்தரும் தன்னை சரி பண்ணனா பூரா உலகம் தெரியாகும் ஒரு ஒருத்தர் தன்னை சரி பண்ணா ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம் சரியாகணும் யார் சரியாகணும் எல்லாரும் சரியாகணும் என்ன தவிர ஏன் நான் ஏற்கனவே சரியா இருக்கிறேன்னு நினைக்கிறாரு இதுதான் முதல் தப்பு ஒவ்வொரு மனிதனும் தன்னை திருத்த முயற்சி செய்துட்டால் பிறகு உலகத்தில் எல்லா விதமான நல்ல காரியங்களும் நடக்கும் ஒரு நாய் நாயை பார்க்கறதும் இருக்குது ஒரு மிருகம் மிருகத்தை அதே நாய் இருக்கு பாருங்க நம்ம சொல்லக்கூடாது ஆனாலும் விளங்குறதுக்கு சொல்றதா இது ஒரு ஆண் நாய் பொட்ட நாய் பார்க்கறதும் இருக்கு பிரியமா போகும் பக்கத்துல ரெண்டு விளையாடு ஏன் நேத்து அந்த நாய் இந்த நாயை முறைச்சிச்சு அது வேற நாய் இங்க தன்னால தேவை இருக்கு இதுக்காக உறவு கொண்டாடிக்கிறது இதே போல நாம கொண்டாடி கொண்டிருக்கிற உறவெல்லாம் இந்த ஆணும் பொண்ணும் மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது இவருக்கு ஒரு சுயநலம் இருக்கும் அவருக்கு ஒரு சுயநலம் இருக்கும் வாங்க வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போவாரு கூட்டிட்டு போகும்போது இவர் இருந்து இந்த காரியம் ஆய்க்கலாம்னு அவரு போவாரு அப்படி வீட்டுக்கு போனா தான் அது நடக்கும் இவரு நினைச்சு போவாரு இதெல்லாம் இல்ல சோதர்களே அல்லாவுக்காக வேண்டி செய்யற காரியம் வரும் ஆகையினால ஒரே ஒரு விஷயம்தான் பசி இந்த பசிக்கு மருந்து கொடுத்துதான் எல்லாம் தீர்ந்துடும் பசிக்கு மருந்து என்ன இதை உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல காரியங்களும் ஒண்ணு கண்ணு ஒண்ணு காது ஒண்ணு மூக்கு ஒண்ணு வாய் ஒண்ணு பல்லு ஒண்ணு கை ஒண்ணு நகம் ஒண்ணு விரல் இதெல்லாம் உலகத்துல எல்லாம் நல்ல காரியம்தான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலே ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கணும் என்று சொன்னால் முதல்ல இந்த காரியங்கள் எப்படி நடக்கணும் என்ற விதத்தை ஊர்ஜிதப்படுத்தணும் அந்த விதம் என்ன ஈமானுடைய அடிப்படையில் அந்த விதம் வரணும் வேறு எந்த அடிப்படையில் அந்த விதம் வந்தாலும் அது விதமாக ஆகாது எந்த அடிப்படையில் நல்ல காரியம் செய்தாலும் அதிலே தனி மனிதருக்கு சுயநலம் வந்துடும் சொந்த நோக்கம் வந்துடும் சுய ஆதாயம் தேடுதல் வந்துடும் இந்த சுய ஆதாயம் தேடாத ஒரு மனிதனை உருவாக்கணுமானால் சொர்க்கத்தை தேடுகிற மனிதனை உருவாக்கணும் சொர்க்கத்தை தேடுகிற மனிதனை உருவாக்காத வரை சுயநலம் இல்லாத மனிதர்களை உலகத்தில் உருவாக்க முடியாது சொர்க்கத்தை தேடுவதற்கு ஈமான் உருவாக்கணும் ஈமான் உருவாகுவதற்கு தாவத்துடைய வேலை வேணும் ஆகையினால் தாவத்துடைய ஒரு வேலை செய்யுங்கள் இன்ஷா அல்லா உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா காரியங்களும் நன்றாக நடக்கும் அனாதைகளை ஆதரிக்கணும் நிச்சயம் ஆதரிக்கணும் ஆனால் நம்ம சொல்றோம் அனாதைகளை எதுக்காக ஆதரிக்கிறோம்ங்கிற உண்மையான தன்மை உண்டாகிறதுக்கு முதல்ல ஈமானுடைய தன்மை உண்டாக்குங்க தாவத்துடைய வேலை உமர்களை நிறைவேற்றணும் கட்டாயம் நிறைவேற்றணும் எதுக்காக நிறைவேற்றணும் அல்லாவுடைய பொருத்தத்தை நிறைவேற்றணும் தங்களுடைய சொந்த பேர் புகழ் ஆதாயம் இருக்கக்கூடாது அப்படியானால் ஈமானுடைய தன்மை உண்டாக்குங்க தாவத்துடைய வேலை செய்யுங்க சரி நேர்மையான மனிதர்கள் வேணும் நேர்மையான மனிதர்கள் வேணும் கடையை உட்கார்ந்து இருக்கிறார் முதலாளி இல்லை எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் சரி அந்த ரூபாயை தொடமாட்டார் ரூபாய் எடுக்க மாட்டார் சொல்ல ரூபாய தொடமாட்டார் ஏன் இந்த எஜமான நான் ஏமாத்தலாம் அந்த எஜமான ஏமாத்த முடியாது இந்த எஜமான ஏமாத்தலாம் அந்த எஜமான ஏமாத்த முடியாது அந்த எஜமான ஏமாத்த முடியாதல்ல அந்த எஜமானுடைய தண்டனை அதுவும் வலுவாயிட்டால் பிறகு அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு யாரும் இல்லை தப்பிக்க வைக்கிறதுக்கும் யாரும் இல்லை சொல்ல போனால் இந்த உலகத்துல யாரெல்லாம் தப்பிக்க வைப்பார்களோ அவர்கள் நம்மை பார்த்து வெருண்டோடுவார்கள் குரான் அல்லாஹ் சொல்றா யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி لكل امرئ منهم يومئذ شأن يغنيه அந்த கியாமத்துடைய நாளையிலே எஃபிருல் மருமின் அகி இன்னைக்கு யாருக்காக வேண்டி போய் கொண்டிருக்கிறோமோ அன்றைக்கு அவர்களை விட்டு ஓடிக்கொண்டிருப்போம் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான் சகோதரன் அங்க பார்த்துட்டா ஓடுவான் ஏன்னா சகோதரன் வந்து ஏதாவது நன்மை கேட்டு கயாமத்துடைய நாளில் எப்படி கொடுக்கிறது நமக்கே நன்மை பத்தாம இருக்கு நமக்கே அல்லாவை திருப்திப்படுத்தவும் சொர்க்கத்துக்கு தேவையான நன்மை போதுமா இருக்கு போதும் இல்லாமல் இருக்கும்போது சகோதரனுக்கு நாம் எப்படி உதவி செய்ய முடியும் எனவே வெறுண்டோடுவான் வெருண்டோடுறது அர்த்தங்க வெறுண்டோடுறது வெறுண்டோடுறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா எங்க போய் தட்டி விழுந்தாலும் பரவாயில்லை உயிர் போனாலும் சிரவாயில்லை இதுல சிக்கக்கூடாது அதுக்குதான் எப்பிர்னு சொல்றது அரபியில பர்ற எப்பிர் தமிழ்ல நல்ல வார்த்தை இருக்கு வெறும் ஓடுறதல்ல வெருண்டு எதை விட்டு வரக்கூடிய வஸ்துவை விட்டு ஓடுகிறான் முன்னால கல்லு வந்தாலும் தெரியாது முள்ளு வந்தாலும் தெரியாது குழி வந்தாலும் தெரியாது எவ்வளவு பெரிய குழி அடுத்து திருப்பி வந்து ஜம்ப் பண்ண சொன்னா ஜம்ப் பண்ண தெரியாது இப்ப வெருண்டு ஓடிக்கிட்டு வரும்போது அந்த குழியும் ஜம்ப் பண்ணி ஓடி இருப்பான் குடி இருந்ததே அவனுக்கு தெரியாது இவ்வளவு பெரிய குழியா நானா ஜம்ப் பண்ண தெரியாது அவனுக்கு எஃபில் அவன் வெருண்டோடுகிறான் மின் அஹிஹி தன்னுடைய சகோதரரை விட்டு வ உம்மிஹி தன்னுடைய தாயாரை விட்டு வ அபிஹி தன்னுடைய தகப்பனாரை விட்டு வ சாஹிபத்தி ஹி தன்னுடைய மனைவியை விட்டு வ பனிஹி தன்னுடைய மக்களை விட்டு இதை பார்த்துட்டு ஓடுறான் மக்களுக்காகத்தான் இப்ப எல்லா வேலையும் செய்யணும் தேமத்தொரு நாள் அந்த நாள்ல மக்களை விட்டு இவனை ஓடுவான் இன்னொரு இடத்துல இருக்கு லவ் எஃப்ததி பிபனி மாற்றமாக இவன் என்ன முயற்சி பண்ணுவானா தனக்கு பதிலாக தான் நரகத்திற்கு போறதுக்கு பதிலாக தன்னுடைய மனைவி மக்கள் சகோதரன் தாய் தந்தையை பிடிச்சு அல்லாட்ட கொடுத்து இவங்களை நரகத்துக்கு அனுப்பி இவன் சொர்க்கத்துக்கு போக போகும் தனக்கு பகரமாக இவங்களை எடுத்துக்க அதனால அப்படி நாள் சகோதரர்களே அதனால அப்படி நாள் அந்த நேரம் வரும்போதுதான் தெரியும் அதனாலதான் இந்த நேரம் எல்லாம் என்னங்க இதுக்கெல்லாம் நேரம் பேர் சொல்றதுக்கு தகுதியே இல்லை இதெல்லாம் ஒரு நேரமே இல்லை காரணம் என்னன்னு சொன்னா இந்த நேரம் வந்துச்சு போயிருச்சு நேரம் வந்துச்சு போயிருச்சு நாளைக்கு இந்நேரம் எங்க இருப்போம் நம்ம எல்லாம் இன்னைக்கு இங்க இருக்கிறோம் நாளைக்கு அவர ஒரு ஊர்ல அவர் ஒரு வேலையில இருப்போம் நேத்து இன்னைக்கு இன்னைக்கு நேரம் அங்க இருக்குமா இருக்கா இருக்காது அதே போல நாளைக்கு நேத்து இன்னார ஒரு இடத்துல இருக்கும் இன்னைக்கு இன்னார ஒரு இடத்துல இருக்கும் நாளைக்கு ஒரு இடத்துல இருக்கும் இதெல்லாம் நேரம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனா கையாமத்து இப்படிப்பட்ட ஒரு நேரம் சகோதரர்களே அந்த நேரத்துக்கு பேர் எல்லாம் சொன்னா அதுதான் நேரம் சானாலே நேரம் இருக்கும் கயாமத்துங்கிற வார்த்தை ஒண்ணு இருக்கு சா என்று சொன்னாலே நேரம் உலகத்துல எத்தனையோ நிகழ்ச்சி நடக்குது அதெல்லாம் நிகழ்ச்சி இல்ல ஏன்னா அது வருது போகுது வருது போகுது அதை போய் என்ன பெரிய நிகழ்ச்சின்னு சொல்றது எங்க வாழ்க்கையில இன்னைக்கு பெரிய நிகழ்ச்சி நடந்துச்சுங்க என்ன நிகழ்ச்சி காலையில எந்திரிச்சோன்னா கக்கூஸ் போயிட்டு சுத்தமா கழுவிட்டு வந்துட்டேன் காலையில் உடனே போலீங்களா சொன்னாருங்க என்ன எப்படிங்க அதெல்லாம் நடந்துருச்சுங்க என்ன நடந்துருச்சு காலையில போயிட்டு தப்புக்கு போயிட்டு எல்லாம் சுத்தமா கழுவிட்டு வந்து கிறுக்கும் புடையனா இருக்குது இது போய் சொல்றேன் சொல்ல மாட்டோமா இல்லீங்களா நிகழ்ச்சி இல்லையா அது அது ஒண்ணு நடக்கலையா நடந்துச்சுதானுங்களே பெரிய சொன்னா என்ன அப்படின்னா அது ஒரு காரியம் இல்லை அதெல்லாம் சாதாரணது மனுஷனுக்கு எப்போ நடக்கிறது போய் ஒரு நிகழ்ச்சின்னு சொல்ல முடியுமா நிகழ்ச்சி என்று சொன்னால் ஏதாவது ஒரு மதிக்கத்தக்க பொருட்படுத்தத்தக்க பிரமாதப்படுத்தத்தக்க ஒன்றாக இருக்கணும் அதுக்கு தான் நிகழ்ச்சி அதனால அல்ல சொன்னா இதா வக்காத்தில் வாக்கையா லைசலி வக்காத்திஹா காதிபா ஹாஃபிதத்துர் ராஃபியா அந்த நிகழுகிற காரியம் நிகழுமானால் என்ன காரியம் எல்லாம் சொல்லலே அதுதான் கையாமத்து சகோதரர்கள் அதுதான் நிகழ்வு மற்றதெல்லாம் நிகழ்வு இல்லை அதெல்லாம் என்ன இல்லை நிகழ்வே இல்லை மற்ற நேரமெல்லாம் நேரமே இல்லை மற்ற காரியமெல்லாம் காரியமே இல்லை ஒன்னே ஒண்ணுதான் காரியம் கையாமத் மனிதன் சிந்திக்க வேண்டிய மனிதன் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் ஒரே ஒண்ணுதான் அந்த காரியத்துக்கு முன்னால் இந்த உலகத்துல நல்ல காரியங்கள் நடக்கணுமானால் நேர்மையான மனிதர்கள் வேணும் பணத்தை பார்க்கணும் தொடக்கூடாது என்றால் எத்தனை நூறு சட்டம் போடுங்க பணத்தை தொட மாட்டார் ஆனா பணம் வீட்டுக்கு வந்து அப்படி பின்னால வழியா கொடுத்துட்டு போயிருப்பார் பணத்தை எங்க கொடுத்துட்டு போயிருந்தோம் பின்னால பணம் வாங்குறதுக்கு நிறைய வழி இருக்கு ஒருத்தர் சொன்னார் நல்லாதான் இருந்துச்சு கதவுல தள்ளுண்டு எழுதி இருந்துச்சு கதவுல தள்ளு ஸ்கிரீன் கதவு கூட தள்ளுண்டு தெரியல யார கேட்டாரு இது என்ன தள்ளுண்டு அது ஆபீஸ்ல இதையா தள்ளுனா தான் காரியம் நடக்கும் தள்ளுமா அதான் உள்ள வரும்போது எழுதி தள்ளு நேர்மை எங்கே இருக்கிற சகோதரர்களே நான் யாரையும் குறை சொல்லல எங்கேயோ படிச்சதோ அல்லது கேட்டதோ யாபகம் நீதி செத்து போனதுக்கு அடையாளமாகத்தான் வக்கீல்கள் கருப்பு சட்டை அணிந்திருக்கிறார் என்ன நோக்கத்தில் அணிஞ்சாங்களோ இவர் சொல்றது அப்படி சொல்லி வச்சிருக்கிறார் பொருத்தமாவும் படுது எங்கே இருக்கிற சகோதரர்களை நீதி நீதிபதிக்கு கொடுக்கறத கொடுத்தா நடக்கிறது நடக்கும் சொல்லுகிற தைரியம் இந்த உலகத்தில் வந்த பிறகு நாம் எல்லாம் வாழணுமா சகோதரர்களே ரோஷம் இல்ல மானம் இல்ல வெக்கம் இல்ல சூடு இல்ல சொரணை இல்ல அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு யாராவது கேட்க மாட்டாங்களா அதனால அப்படி கேட்காம இருக்கிறதுக்காக இந்த உலகத்தில் நீதியாக நடந்தால் நான் வாழுவேன் இல்லையானால் நீதியாக நடக்க வைக்கிறவரை முயற் செய்வேன் ஒன்னு நாசாகணும் அல்லது நீதி சாகணும் லட்சியம் சகோதரர் இலட்சியமாக எடுத்துக்கணும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காமிச்சுட்டு போகணும் சும்மா ஈந்தம் பிறக்குது எறும்பும் தான் பிறக்குது நானும் தான் பிறந்திருக்கிறேன் அவரும் தான் பிறந்திருக்கிறார் என்ன பிரயோஜனம் உலகத்துல வாழ்ந்தா அது ஒரு வாழ்க்கை சொல்லணும் நாளைக்கு சார் உலக மக்கள் சொல்றதுக்காக இல்ல உலகத்துல அந்த பிரயோஜனம் நடக்கணும் ஆகா பாருங்க அவர் எப்படி இருந்தார் அல்லாஹு அவரை கொண்டு எவ்வளவு வேலை வாங்க ஒரு மகல்லா ஹயாத் ஆயிருக்கு ஒரு மகல்லாவில தீன ஹயாத் ஆயிருக்கு யார்கிட்ட போய் கேட்டாலும் அல்லான்னு சொல்றான் எந்த ஹராமும் அல்லாவில செய்ய தயார் இல்லை ஒரு சின்ன பையன் சொல்றான் அல்லாஹ் சொன்னபடி நான் நடப்பேன் சின்ன பையன் என்ன சொல்றாங்க அல்லாஹ் சொன்னபடி நான் நடப்பேன் நம்ம பிள்ளைகளுக்கு யாராவது வீட்டுக்கு வந்தா தலா சொல்லு நம்ம ராணுவமும் நம்ம பையனும் ஒண்ணுதான் என்ன குடியரசு தினமா இப்படி வைக்கிறாங்க சலாத்துக்கு சலாம் இப்படி வைக்கிறது ஒண்ணு இருக்கா சலாமுக்கு கை தூக்குறதும் இல்ல கால் தூக்குறதும் இல்ல வெறும் அஸ்லாம் ஆலைக்கும் அவ்வளவுதான் குனியறதும் இல்லை சில பேர் அஸ்லாம் என்ன இருக்குன்னு தெரியும் ஒண்ணு இல்ல சலாமல வெறும் அஸ்லாம் ஆலைக்கும் வாலைக்கும் அஸ்லாம் நிக்க வேண்டியது நேரம் நிக்கணும் குனிஞ்சா அல்லாவுக்கு முன்னால உலகத்துக்கு முன்னால யாருக்கு முன்னாலே குனியறது நான் குனிஞ்சு யாருக்கு முன்னால குனிவேன் அல்லாவுக்கு அல்லாவுக்கு முன்னால இவ்வளவு குழிவை பூமி நெத்தி கொண்டே பூமியில வச்சிருவேன் வேற யாருக்கு முன்னால நெத்திய அசைக்க கூட மாட்டேன் நீதி வேற நேர்மை வேற அதே நேரத்தில் பயம்ங்கிறது வேற பயம் இல்லை நமக்கு பயம் தான் அல்லாவுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து தேவைப்படுது சோதர்கள் உலகத்திலே ஒரு லட்சியத்தோடு வாழ்க்கை ஒரு குறிக்கோளோடு வாழ்க்கை நமக்கு என்னங்க குறிக்கோள் கேட்டு பாருங்க உலகத்துல எதற்காக நீங்கள் வாழுகிறீர்கள் அந்த ஒண்ணுதான் தெரியாது காலையில இருந்து கடைக்கு போறீங்க எதுக்காக சம்பாதிக்கிறதுக்காக ஆபீஸுக்கு போறீங்க சம்பாதிக்கிறதுக்காக வேலை பார்க்கறீங்க சம்பாதிக்கிறதுக்காக தொழில் பார்க்கறீங்க சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிப்பது எதற்காக சாப்பிடுறது சாப்பிடுறது எதற்காக உடல உடல்ல வலு வர்றதுக்காக உடல்ல வலு எழுதுவதற்காக கொஞ்சாதி பிள்ளை காப்பாத்துறதுக்காக கொஞ்சாதி பிள்ளை காப்பாத்துறதுக்கு என்ன வேணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறது எதற்காக சாப்பிடுறது இதுதான் நீ எதற்காக நான் இந்த பூமியிலே மனிதனை தல்லா சொல்லுகிறான் என்னுடைய பிரதிநிதியாக அனுப்பியிருக்கிறேன் நம்ம எல்லாம் வெறும் மனிதர்கள் இல்ல சகோதரர்களே யாராவது சொல்லுவாங்க நீ குரங்கில் இருந்து வந்தேன் என்ன தைரியப்பட்ட நான் சொல்லலாம் நம் மனிதன் எருமையில் இருந்து வந்தாண்டு எதை வச்சு பா சொன்ன குணத்தை பார்த்து சொன்னேன் அவன் உருவத்தை பார்த்து சொன்னா குரங்க இது ஒன்னா இருக்கு அதுல இருந்து வந்தாண்டு நான் குணம் சொன்னா அதையும் அவன் ஒண்ணும் செய்ய முடியாது இப்ப குரங்கிலிருந்து வந்தான்னு சொன்னவங்க யாராவது யாராவது சொல்றாங்களா அது இருந்தால் இருக்கும் இதுதான் இருக்கு ரெண்டு ஒரு மாதிரி இருக்கு அதனால இருந்தாலும் இருக்கும் சொல்றவங்க இருக்கிறாங்க இது கிடையவே கிடையாது அல்லாஹுத்தால ஆதம மின் துராப் ஆதம் அலை இஸ்லாமை மண்ணாலே அல்லாஹ் படைத்தான் தன்னுடைய கையாலே அல்ல படைத்தான் ரூஹை ஆதம் அலை இஸ்லாமுக்கு ரூஹை அல்லாஹ் ஊதினான் ஆதம் அலை இஸ்லாம் அல்லாஹ் கையால படைத்தான் கலத்து கபீதே பி எதையே நான் என்னுடைய இரண்டு கையாலே படைத்தேன் அல்லாவுடைய கை எப்படி இருக்கு தெரியாது நம்ம கை மாதிரி அல்ல கை இருக்கு ஆனால் எப்படி இருக்கு தெரியாது படைச்சான் முதல்ல துராபில இருந்து படைத்த மண்ணில் இருந்து படைத்தான் பிறகு அந்த துராபில இருந்து படைத்த ஆடமில இருந்து ஹவாலை இஸ்லாம் படைத்தான் பிறகு இருந்து சந்ததி படைத்தான் பிறகு அல்லாஹு தாலா மின் நுத்பத்தின் அலகத்தின் ரத்த கட்டி கட்டி அதிலிருந்து அல்லாஹு தாலா படைக்கிறான் ஒரு நுக்கை அர்த்தாபிமான பிறகு கர்ப்ப பையிலே நாம் தங்க வைக்கிறோம் நாம் நாடுகிற காலம் கற்பு பையிலே தங்க வைக்கிறோம் சில சமயத்தில் பாத்தீங்கன்னா எட்டாவது மாசத்திலே வகுத்து வலிக்குதுன்னு சொல்லுது பிள்ளை என்ன செய்யறது ஆஸ்பத்திரி கொண்டு போக அட்மிட் பண்ணா மூணாவது நாள்ல குழந்தை பிறந்துச்சு ஒன்பது மாசம் ஆகலையே ஆகணுங்கிற அவசியம் இல்லை நுக்கில் அரகாமி கர்ப்ப பையில வைக்கிறது நாம் நாடுற அளவு காலம் நீங்க நினைக்கிற அளவு இல்லை மானஷா நாம் நாடுகிற காலம் நாம் நாடுகிற காலம் பதினாறு உலகத்தில் பிறந்தோம் பிறந்த பிறகு அல்லாஹால சொன்ன இன்னி ஜாயிலுல் பிலாப்தி ஹலீஃபா நான் இந்த பூமியிலே என்னுடைய பிரதிநிதி அனுப்புகிறேன் நாம யார் சகோதரர்களே அல்லாஹனுடைய பிரதிநிதி அல்லாஹுடைய பிரதிநிதி கருத்தம் என்ன அல்லாஹனுடைய பெயரை உயர்த்தியாக்க பிறந்திருக்கிறோம் ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் பிறந்திருக்கிறோம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும் தெரியும் வெறும் தெரியுமல்ல நீங்க நூறு இடத்துல நீங்க சொல்லி இருப்பீங்க ரசூலுல்லாய் சல்லா இடத்துல வந்து அபூஜஹல் அது போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் தானை தலைவர்கள் அந்த காலத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் பெரிய பெரிய வீரர்கள் அவருடைய வீர தீரம் நீங்க படிச்சிருப்பீங்க சாதாரணமானவர்கள் இல்லை அவ்வளவு பெரிய வீர தீரம் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்த சுல்லாபம் எத்தனையோ கஷ்டம் கொடுத்து பார்த்தாங்க இந்த தாபத்துடைய வேலை தௌசைதுடைய வேலை விட தயார் இல்லை ஒரு இலா என்றா சொல்றீங்க நாங்க இத்தனை இலாகம் வணங்கி கொண்டிருக்கிறோம் எல்லா இலாகம் கேட்டு ஒரு இலாகம் சொல்றீங்களா அது எப்படி நடக்கும் ஒரு இலாகம் என்ன செய்ய முடியும் இது அஜம் என்று சொன்னார்கள் ஆச்சரியம் என்று சொன்னார்கள் ஆனால் ரசூலுல்லாஹா என்ன கஷ்டம் கொடுக்கப்பட்டாலும் சரி என்ன துன்பம் கொடுக்கப்பட்டாலும் சரி என்ன நடந்த போதும் ரசூலுல்லாஹா தங்களுடைய தாவத்துறை வேலை விட தயார் இல்லை அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன வேலை விட தயார் இல்லை அதை ஒண்ணுதான் செய்து கொண்டிருந்தாங்க இப்ப யோசிச்சாங்க காரியத்தை தமிழ்ல பழமொழி இருக்கு பாருங்க ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும் பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும் அந்த மாட்டுக்கு எப்படி செஞ்சா அது பால் கறக்க விடுமா அப்படி செய்யணும் இப்ப அவங்க யோசிச்சாங்க நம்ம மிரட்டு வேலையாகல இப்ப கொஞ்சம் பணிஞ்சு போய் பார்க்கலாம் கொஞ்சம் ஆசை வார்த்தைகள் ஊட்டி பார்க்கலாம் என்று சொல்லி எல்லாரும் ஆலோசனை பண்ணி சுற்றுலாட்ட வந்து அங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க என்னன்னு கேட்டாங்க வந்தவங்களுக்கு மரியாதை செய்யணும் யார் வந்தாலும் மரியாதை செய்யணும் எவ்வளவு மரியாதை செய்யணும் சாதாரணமான உயர்ந்த மரியாதை செய்யணும் அதே போல நம்ம பழக்கத்தில் இருக்கிறாருக்கு பேசுறது ஒருத்தர் பேசும்போது சாதாரணமா போதே வாங்க போங்கன்னு பேசணும் சின்ன குழந்தைய கூட வாங்க போங்கன்னு பேசணும் நம்மகிட்ட எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டா டே என்னதான் ருசியோ தெரியல ஒரு பையனை வாங்கன்னு சொல்லிட்டா என்ன மரியாதை குறைஞ்சிடும் மரியாதை கொடுத்து வாங்குற வஸ்து சமாச்சாரம் இல்லைன்னா பையனை ரெண்டு தடவை நாம டே அவனு நம்மள சொல்லிடுவான் அதே பழக்கம் தான் வரும் நீங்க பாருங்க ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல அங்க இங்க வாங்க போங்கன்னு பேசுற இல்லை அப்ப சின்ன பையன் தான் டே என்று சொல்லணும் அது தேவையில்லாத ஒரு வார்த்தை அரபியில இங்கிலீஷ்ல சொல்லுங்க டேக்கு என்ன சொல்றது அது டேன்னு அர்த்தம் இல்லை அது வேற ஒரு வார்த்தை உருதுல ரேங்கிறாங்க ஆறு ரேக்கு டேன்னு அர்த்தம் நிரூபித்தால் என்ன சொல்ல என்ன வேண்டாம் கூட்டலாம் வேகிடேன்னு அர்த்தமில்லை அது அவங்களா உண்டாக்கிக்கிட்டாங்க அவ்வளவுதானே தவிர அதே மாதிரி இங்கிலீஷ்ல அவங்க இங்க நம்ம நாட்டுல உண்டாக்கிக்கிட்டமே தவிர உண்மையில அதுக்கு இந்த டேக்கு என்ன மப்பூமா அந்த மப்பூம் டேங்கிற வார்த்தை இல்ல மத்த பாசையில் அரபியில் அறவே இல்லை அரபியில் அந்த டேங்கிற வார்த்தை இல்லை எந்த மத்த பாசையில் இல்ல நம்ம அதை சொல்றது பிரமாதமா கருதும் மரியாதை கொடுக்கணும் சூழ்நாயசலம் மரியாதை கொடுத்தாங்க இன்னைக்கு நாமும் அதான் செய்யணும் எல்லாருக்கும் மரியாதை செய்யணும் மரியாதை செய்யறதுங்கிறது வேற அவங்களுக்கு படிச்சு போறதுக்கு வந்தாங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க சொல்ல ஆரம்பித்தாங்க கேட்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த நாட்டுக்கே நீங்கள் அரசராக விரும்பினால் உங்களை அரசராக்குகிறோம் ஆக்க முடிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இப்ப நம்மகிட்ட யாராவது வந்து இங்க கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் சாதாரணமால வந்து அதற்கு உங்களை அரசராக்குறா நானு சரி ஆக்குங்கன்னு சொல்லலாமா நம்ம ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரி போலான்னு சொல்லு அவர் ஆக்க முடிஞ்சவர் இல்லைங்கல்ல என்ன அரசர் ஆக்க முடியுமா அவரால் ஆக்க முடிஞ்சவர் இல்லைங்கல்ல அவங்க அப்படி இல்லை ஆக்க முடிந்தவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் சகோதரர்களே உங்களை இந்த நாட்டுக்கே அரசனாக்க விரும்பினால் அரசனாக்க இல்லை இந்த நாட்டிலே ஆகப்பெரிய செல்வந்தராக தாங்கள் ஆங்க விரும்பினால் தங்களை ஆக்குகிறோம் நாங்கள் எல்லாருடைய செல்வ சேர்த்து உங்களுக்கு இல்லை சில சமயங்களிலே மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இல்ல உங்களுக்கு பெண் மீது ஆசை இருக்குதுன்னு சொன்னா யாரு வேணும் சொல்லுங்க எந்த பெண் வேணும் சொல்லுங்க உலகத்தை கெடுத்ததே இந்த மூணு தான் நாம இப்ப கெட்டுக்கொண்டிருக்கிறதே இந்த மூணு தான் சைத்தான் இந்த நுழையிறதே இந்த மூணு வழியா தான் நாம நினைக்கிறோம் சும்மா பொம்பளை தானே இல்ல சோதர்களே சைத்தான் தன்னால முடியாத காரியம் என்று வரும்போது ஒரு பெண்ணை அனுப்புகிறான் அந்த காரியத்தை சாதிக்க சைத்தானுக்கு தன்னால செய்ய முடியாத காரியத்துக்கு யார் அனுப்புறான் ஒரு பெண்ணை அனுப்புகிறான் ரோட்டிலே போகிற பெண்கள் எல்லாம் அவர்கள் தான் போல பணம் அதுதான் பெண் ஆசை மண் ஆசை எல்லாமே ஆட்சி அதில் சேருது அதிகாரம் அதில் சேருது இது வழியாத்தான் சைத்தா உள்ள நுழையிறான் இதைத்தான் சாதாரணமா நினைக்கிறோம் நம்ம பணம் தேடணும் பணம் தேடணும் காசு தேடணும் அது தேடணும் இதே போல மனசுக்குள்ள பெண்ணா பொண்ணாசை இதெல்லாம் பெண்ணாசை இதெல்லாம் இருக்கும் ஆகையினால் இதை எல்லாம் ஆசையூட்டினார்கள் ரசூலுல்லாய் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் கேட்டுக்கொண்டிருந்த தோரணையை பார்த்து அவர்கள் நினைத்து விட்டார்கள் சரி ரசூலுல்லாய் சலாசலம் இதை நம்ம சொல்றதை ஏற்றுக்கொள்ள போறாங்க போல இருக்கு ஏன்னா சும்மா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தா சரி ஏத்துக்க போறாரு போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க பாருங்க தாவத் கொடுக்க போறவங்க நம்ம தாவத்துல இவ்வளவு கெட்டியா இருக்கணும் இவ்வளவு இஸ்திகாமத்து இருக்கணும் நம்ம தாவத்துல இஸ்துகலாஸ் இருக்கணும் தாவத் ஒண்ணு நாம செய்ய எடுத்துக்கிட்ட வேலை தாவத் நாம எடுத்துக்கிட்ட வேலை என்னங்க அது ஒண்ணுதான் செய்யணும் இப்ப என்ன அதுவும் செஞ்சா என்ன இதுவும் செஞ்சா என்ன நம்மளால நாலு வேலை செய்ய முடியாது மாஜால் அல்லாஹ் ஒரு ரஜிலின் ஒரு மனிதனுக்கு ரெண்டு கல்வி தரல ஒரு கல்வி தான் இருந்திருக்கலாம் அல்லாஹால சொரிஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க சொரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு கரண்ட் போயிருச்சு நிறுத்திட்டாரு ஏன்னா கரண்ட் போயிருச்சு கரண்ட் போனா சொரியறதை நிறுத்தணுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சம்பந்தம் இருக்கு எழுதிக்கிட்டு இருந்தாரு கரண்ட் போயிடுச்சு நிறுத்திட்டு அர்த்தம் இருக்கு இந்த காலத்துல அப்படி ஆயிடுச்சு கரண்ட் போயிட்டா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க என்ன காரணம் சொன்னா கல்வி ரெண்டு பக்கம் முத்தவஞ்சியாக ஆகிறது இல்லை இது சொல்கிறது பக்கம் முத்தவஜியா இருந்தால் எழுதுறது பக்கம் முத்தவஜியாது எழுதுறது பக்கம் முத்தவஜியா இருந்தால் இன்னொன்று பக்கம் முத்தவஜியாது எழுதும் போது சொரிஞ்சா எழுதுறது நின்றோம் ஒரு கையில எழுதிக்கிட்டே இருக்க ஒரு கையில சொரிஞ்சுக்கிட்டே இருக்க ரெண்டு பூர்த்தி ஆகாது அது அப்படி மனுஷருக்கெல்லாம் சொல்லுங்க விவசாயி விவசாயம் அந்த காலத்துல செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து விவசாயம் செய்கிறார் இன்னைக்கு வரைக்கும் விவசாயம் செய்கிறார் விவசாயம் செய்து விவசாயம் தெரியுங்களா நம்ம ஊர் விவசாயி அவர் என்னங்க வந்து பட்டு வேட்டி கட்டிக்கிட்டா போவாரு நம்ம விவசாய பூமிக்கு எழுத்து வரைஞ்சு கட்டி இருப்பானா மண்ணில் இறங்குவார் மண்ணில் எங்க மண் எங்க படுதுன்னு பார்க்க மாட்டார் வெயில் எப்படி அடிக்குதுன்னு பார்க்க மாட்டார் அவர் உழுவார் அவர் நாத்து நடவார் அவர் போய் பார்த்தா தெரியும் விவசாயி எவ்வளவு நீட்டா இருக்கிறாருங்க அவர் நீட்டா இருக்க முடியாது அவர் விவசாயம் இப்படியே விவசாயம் செய்துகிட்டே இருக்கிறாரு நெல்லை கொண்டு இன்னொரு மார்க்கெட்ல வித்துட்டு வந்துடுறாரு அவரை அரிசியாக்குறாரு அவர் கொண்டு இன்னொரு மார்க்கெட்ல வித்துட்டு வந்துறாரு இப்ப விவசாயிட்ட சொன்னோம் நீங்களே என்ன செய்யுங்க நெல்ல அரிசியாக்குங்க விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து உங்க ஊர்ல என்ன செய்யுங்க நெல்ல அரிசியாக்குங்க நீங்களே இங்க கடவைங்க வர்றவங்க இங்க வந்து வாங்கிட்டோம் மத்த மூணு பார்ட்டிக்கு கிடைக்கிற லாபம் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படி செய்யுங்க எந்த விவசாயம் செய்ய முடியுமா செய்ய முடியாது விவசாயி தான் செய்யணும் தாவத்துடைய வேலைக்காரங்க தாவத்துடைய வேலை வேற வேலை வேற வேலையிலும் தாவத்துடைய வேலையும் வேற வேலையும் வேற வேலை இல்லை அங்க இருக்கு பாருங்க அதுல ரெண்டு ஒரு வித்தியாசம் இருக்கு இது வேற வேலை அது வேற வேலை அது வேற வேலை அது வேற வேலை சரி அதெல்லாம் வேற வேற வேலை ஆனா தாவத்துடைய வேலை எல்லா வேலைக்குள்ளே இருக்கிற வேலை தாவத்துறை வேலையுடைய வித்தியாசம் விளக்கணும் எப்படி கண்ணு வேற நான் சொன்ன மாதிரி கண்ணு வேற காது வேற மூக்கு வேற மூளை வேற எல்லாம் வேற வேற ஆனால் கண்ணுக்குள்ளே உயிர் இருக்கு காதுக்குள்ளே உயிர் இருக்கு மூளைக்குள்ளே உயிர் இருக்கு கைக்குள்ளே உயிர் இருக்கு காதுக்குள்ளே உயிர் இருக்கு அதே போல இல்முக்குள்ளே உயிர் இருக்கணும் அமலுக்குள்ளே உயிர் இருக்கணும் கிதாபுக்குள்ளே உயிர் இருக்கணும் பயானுக்குள்ளே உயிர் இருக்கணும் கேட்கறதுக்குள்ளே உயிர் இருக்கணும் நம்முடைய கூட்டத்துக்குள்ளே உயிர் இருக்கணும் உயிர் என்ன தாவத்தின் மூலமாக ஈமான் இருக்கணும் ஈமானுக்காக தாவத்து இருக்கணும் எல்லாத்துக்குள்ளே தாவத்து இருக்கணும் இப்ப சொல்லுங்க அந்த வேலை செய்யணுமா வேண்டாமான்னு கேட்டா அந்த வேலை வேண்டாம்னு சொல்லல அந்த வேலைக்கெல்லாம் உயிர் உண்டாக்குறோம் எந்த வேலை செய்யறவங்களும் நான் சொல்றதான் சொல்ல சாதாரணமா இருமுடைய வேலை செய்யறவங்க இருமுடைய வேலை செய்யறவங்களும் அல்லாவுக்காக மட்டும் தான் செய்யணும் வேற எந்த நோக்கம் அதில் இருக்கக்கூடாது இல்முடைய தேவைக்காக வேண்டியதோ அவங்க சில காரியங்கள் செய்யலாம் ஆனால் அந்த காரியங்களில் எல்லாம் அல்லாதான் இருக்கிறதே தவிர உலக ரீதியான எந்த விதமான ஆதாயமோ எந்த விதமான தேட்டமோ எந்த விதமான புகழோ பேரோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இல்முடைய மராக்கீசுகள் ஆகணும் என்று சொன்னால் அந்த இல்முடைய மராக்கீசுக்குள்ள தாவத்து வரணும் தாவத்தின் மூலமாக ஈமான் என்ற உயிர் வரணும் உலகத்தில் எத்தனை அஞ்சுமன்கள் இருக்குதோ அந்த அஞ்சுமனுக்குள்ளாம் ஈமானுடைய என்ன வரணும் ஈமான் என்ற ரூஹு வரணும் இல்லையானால் அஞ்சுமன் இருக்கும் அஞ்சுமன் காரணமாக பெயர் புகழ் தேடுகிற ஆசை வந்துடும் யார் முன்னால யார் பின்னால யார முன்னால வைக்கணும் யாருக்கு என்ன மரியாதை செய்யணும் பேர் புகழ் தேடுற ஆசை வந்துடும் பேர் புகழ் தேடுற ஆசை இருக்கக்கூடாது இஸ்லாமுடைய பெயரால் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் ஈமான் என்ற உயிர் இருக்கணும் தாவத் ஈமான் என்ற உயிர் உண்டாக்குற வேலை இது வேணுமா வேணாமாங்கிற கேள்வியே கிடையாது ஒருத்தனை கண் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உடலிலே உயிர் இல்லாமல் இருக்க முடியாது ஒருத்தனுக்கு காது செவிடாக இருக்கலாம் ஆனால் உடலிலே உயிர் இல்லாமல் இருக்க முடியாது ஒருத்தனுக்கு காலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உடலிலே உயிர் இல்லாமல் இருக்க முடியாது ஒருவனுக்கு விரல் ஐந்து இல்லாமல் இருக்கலாம் கையே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உடலிலே உயிர் இல்லாமல் இருந்தால் அவன் மனிதன் இல்லை கையில்லாவிட்டாலும் அவன் மனிதன் காலில்லாவிட்டாலும் அவன் மனிதன் காதில்லாவிட்டாலும் இருந்தாலும் அவன் மனிதன் மூக்கில்லாவிட்டாலும் அவன் மனிதன் மூக்கரையாக இருந்தாலும் அவன் மனிதன் அவனுடைய கண்ணிலே குறைவு இருந்தாலும் அவன் மனிதன் ஆனால் உயிர் இல்லாமல் இருந்தால் அவன் மையத்து சோதரன் அவன் மையத்து சொல்லும்போது என்ன சொல்லுவான் வயிற்று கொண்டு வந்தாச்சா அஜர்த்து வந்துட்டாங்களான்னு கேட்க மாட்டாங்க கேட்பாங்களா அப்படி அஜர்த்து வந்துட்டாங்களா ஜனாதா வந்துருச்சா போயிருச்சா ஆடு வந்துருச்சா பூனை வந்துருச்சா மையத்து வந்துருச்சா அந்த உயிர்தினையிலிருந்து அகிரினைக்கு கொண்டு போயிருவோம் உயிர்தினையிலிருந்து அகிரினை கொண்டு போயிருவோம் அதாவது மனித ஜீவிக்கிறத விட்டு மற்ற ஜீவராசியுடைய தரஜாவுக்கு கொண்டு போயிட்டு மையத்து வந்துருச்சா ஜனாதா கொண்டு வந்துட்டாங்களா ஜனாதா வந்துருச்சான்னு கூட கேட்க மாட்டேன் ஜனாதா கொண்டு வந்துட்டாங்களா வர்றதுக்கும் கொண்டு வர்றதுக்கும் கொண்டு ஓட்டு கொண்டு வர்றது ஷோபாக்களிலும் தீனுடைய எத்தனை சோபா இருக்கோ அந்த சோபாக்களில் ஈமான் என்ற உயிரோட்டம் உண்டாக்குற வேலை சோதரி நல்லா யாரு கேட்டாங்கன்னா ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன் சாதாரணமா கேட்பாங்க ஒரு கேள்வி பொருளாதாரத்துறை எங்கே இருக்கிறது தாவத்திலே முதல்ல பொருள் ஆதாரமே இல்லை எங்களுக்கு பொருள் ஆதாரமே இல்லை எங்களுக்கு என்று சொன்னால் ஈமான் உள்ளவர்களுக்கு பொருள் ஆதாரம் அல்ல அல்லாஹருடைய அருள் ஆதாரம் அது பொருளாதாரம் இது அருளாதாரம் ஏதை பத்தி பேசுறது கேட்ட நான் சொல்ல பொருளாதாரம் உலகத்தில் இருக்கும் பொருளாதாரத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னால பொருளை ஆதாரமாக்காமல் அந்த பொருளுக்குள்ளே அல்லாஹனுடைய அருளை கொண்டு வந்து அதை ஆதாரமாக்குற தன்மை உண்டாக்கத்தான் தாவன் இதே போல நாடு என்ன ஆகும்னு கேட்பாங்க நாடு என்ன ஆகும் ஒன்றாகாது நாடு நாடு நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஈமானுடைய உயிரோட்டம் தேவைப்படுது அந்த ஈமானுடைய உயிரோட்டம் தாவத்தின் மூலம் நாட்டை நாம ஒண்ணு கட்டாயம் இல்லையே நாட்டை நல்லவர்கள் ஆளணுங்கிறது கட்டாயம் வீட்டிலும் நல்லவர்கள் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் வீதியிலும் நல்லவர்கள் நடக்க வேண்டும் என்பது கட்டாயம் வியாபாரிகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் விவசாயிகள் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் முதலாளியும் தொழிலாளியும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அவர்கள் எல்லாம் நல்லவர்களாக ஆகுவதற்கு உலகமே உன்னிடத்தில் என்ன வழி இருக்கிறது என்று கேட்கிறோம் இவர்களை எல்லாம் நல்லவர்களாக ஆக்குவதற்கு உலகமே உன்னிடத்திலே என்ன வழி இருக்கிறது ஒரு பொய் சொல்லுகிறவன் பொய் சொல்லக்கூடாது எந்த இடத்திலும் உயிரே போனாலும் லஞ்சம் வாங்குகிறவன் லஞ்சம் வாங்கக்கூடாது உயிரே போனாலும் லட்சம் வந்தால் என்பதில்லை உயிரே போனாலும் கோடி வந்தால் என்பதில்லை அவன் இந்த வாழ்க்கையினுடைய கோடிக்கே போனாலும் வாழ்க்கையினுடைய கடைசி கோடிக்கே போனாலும் பரவாயில்லை அவன் கோடி வந்தாலும் லஞ்சம் வாங்கக்கூடாது என்ன இருக்கிறது உலகமே உன்னிடத்திலே என்ன ஆதாரம் இருக்கிறது இதோ அதர் திருநுமருடைய வார்த்தையா நினைக்கிறேன் நிகழ்ச்சி நினைக்கிறேன் அதர் அல்லது அதர் திருநுமர் வெளியிலே போய்க் கொண்டிருந்தார்கள் ஒரு பையனை சோதிப்பதற்காக கேட்டார்கள் எங்களுக்கு பசிக்கிறது உன்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆடு கொடு நாங்கள் காசு கொடுத்து விடுகிறோம் உன்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆடு கொடு நாங்கள் காசு கொடுத்து விடுகிறோம் அந்த பையன் சொன்னான் இந்த ஆடு எனக்கு சொந்தமானது அல்ல என்னுடைய எஜமானுக்கு சொந்தமானது நான் எப்படி கொடுக்க முடியும் அவர்கள் சோதிப்பதற்காக சொன்னார்கள் இல்லை ஆட்டை கொடுத்து விடு காசு வாங்கிக்கொள் எஜமான் கேட்டால் ஓனாய் திருத்து விட்டது என்று சொல்லிவிடு எஜமான் கேட்டால் ஓனாய் தின்று விட்டது என்று சொல்லிவிடு என்ன சொல்லுகிறார் அந்த பையன் என்று பார்ப்பதற்காக கேட்டார்கள் சொன்னார்களே இந்த எஜமான் என்ன பார்த்துக் கொண்டா இருக்கிறார் அந்த எஜமான் என்ன உன்னுடைய எஜமான் என்ன பார்த்துக் கொண்டா இருக்கிறார் இந்த பையன் பதில் சொன்னானாம் சிறு பையன் பத்து பதினோரு வயசு இருக்கும் அந்த பையன் பதில் சொன்னான் ஞாபகம் வையுங்கள் சகோதரர் எந்த நேரத்திலும் இதை சொல்லுங்கள் அல்ல எங்கே போனார் இந்த எஜமான் பார்க்கல ஆனா அல்லாஹ் என்னவானான் பார்த்துக் கொண்டிருக்கிறானே நான் கொடுத்து உங்களை ஏமாற்றி விடலாம் எஜமானை இந்த உலக எஜமானை ஏமாற்றி விடலாம் ஆனால் அல்லாஹ்வை நான் ஏமாற்ற முடியாது எந்த இடத்தில் இருந்தாலும் சரி தனிமையில் இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி ஆணோடு இருந்தாலும் சரி பெண்ணோடு இருந்தாலும் சரி வீட்டிலே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி நிறைய செல்வத்திலே இருந்தாலும் சரி பராரியாக இருந்தாலும் சரி பஞ்சையாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி வறுமையில் இருந்தாலும் சரி பட்டினியாக இருந்தாலும் சரி கேட்கணும் காசு வந்தா இத காசு ஹராமாச்சை எப்படி எடுத்துக்கிறது அதை எடுத்துக்க நாய் வித்த காசு குறைக்குதா வேப்பண்ண வித்த காசு கசக்குதா யார் பாக்குறாங்க எடுத்துக்கன்னு சொன்னா கேட்கணும் மனசு கேட்கணும் நம்மகிட்ட கேட்கணும் எங்க சோதர்களை பூரா உலகத்துடைய எல்லா கிளைகளிலும் எல்லா நடப்புகளிலும் இந்த ஈமானை உண்டாக்குறதுக்கு தான் தாவத்துடைய வேலை அதனால தாவத்துடைய வேலை உயிரோட்டம் உண்டாக்குற வேலை அந்த வேலை ஒண்ணுதான் செய்யணும் அந்த வேலையில நிலைச்சு நிற்கணும் நான் சொன்னேன் தாய் சல்லாசன் எப்படி இருந்தாங்க அதே தோரணை நம்ம ரசூலுடைய தரஜா என்ன சோதர்களே நான் சொல்லுவேன் அடிக்கடி சொல்றது உண்டு தாய் சல்லாஹ் செல்லம் அந்த யார் நம்ம யார் நாமெல்லாம் சைபர்கள் நம்மெல்லாம் சைபர்கள் ரெண்டு சைபர் சேர்த்தனா மரியாதை என்ன வரும் அதுக்கு ஒரு சைபருக்கு மரியாதை இல்லை ரெண்டு சைபர் போட்டா டைம் வேஸ்ட் பேப்பர் வேஸ்ட் இருபது போட்டா இன்னும் கொஞ்சம் வேஸ்ட் சோதர்களே ரெண்டு சைபர் மூணு சைபர் நாலு சைபர் எல்லாம் வேஸ்ட் ஆனால் நாலு சைபருக்கு முன்னால ஒண்ணு போட்டுருங்க என்ன ஆச்சு போ என்னங்க ஆச்சு நாலு சைபருக்கு முன்னால ஒண்ணு போட்டா எப்படியாச்சு இந்த ஒன்றின் காரணமாக மனிதர்களே நீங்கள் செய்வர்கள் முகமது ரசூல்லாய் சல்லா என்ற ஒருவரோடு ஒட்டி கொண்டால் நீங்கள் ஆயிரம் நீங்கள் பத்தாயிரம் நீங்கள் லட்சம் நீங்கள் மில்லியன் நீங்கள் பில்லியன் நீங்கள் பில்லியன் நீங்கள் சென்டில்லியன் ஹுசைனியா கேசட் சங்கர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நாம் ஆனால் அவரோடு ஒட்டிக் சைபர்கள் வந்து பேசுறாங்க எல்லாம் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்டுக்கொண்டே இருந்து உங்க பேச்சு முடிஞ்சிட்டான்னு கேட்டாங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை ஓஹோ ஒத்துக்கொள்ள போறாரு போல இருக்கு இன்னும் கொஞ்சம் பேசுறாங்க எல்லாம் பேசுற பிறகு சொன்னாங்க முடிஞ்சிச்சு இப்ப எது வேணும் சொல்லுங்க இந்த மூணுல எது வேணும் சொல்லுங்க சொன்னார்கள் இல்லையா லவ் அல்லாத்தும் ஷம்ஷாலா யமீனி சிவாலி உலக வரலாற்றிலே ஒரு பக்கத்தில் இப்படி சொன்ன ஒருவரை பார்க்க முடியாது சோதர்களே மனசிலே அணுவளவு கூட இவர் நம்முடைய வலிக்கு வருவார் என்ற எண்ணத்தை எடுத்தரணும் நம்ம நம்ம இடத்திலே பேசுகிறவர்கள் இவரை நம்ம வழிக்கு கொண்டு இவர் அல்லாவுடைய வழியில் இருக்கிறார் அல்லாவுடைய ரசூலுடைய வழியில் இருக்கிறார் நம்முடைய வழிக்கு இவரை கொண்டு வர முடியாது ஏனென்றால் உலகத்துடைய எந்த வழியிலுமே இவர் இல்லை இவர் அல்லா ரசூலுடைய வழியில் இருக்கிறார் அதுதான் அந்த பதில் சூரியனை கொண்டு வந்து என்னுடைய வலது கையிலே வைத்து சந்திரனை கொண்டு வந்து என்னுடைய இடது கையிலே வைத்தாலும் இந்த காரியம் வெற்றி பெறுகிறவரை இந்த காரியம் சித்தி பெறுகிறவரை தலபிகி அல்லது இந்த காரியத்தை சித்தி பெறுவதில் நான் முயற்சி செய்து நான் அழியும் வரை இந்த காரியத்தை விடமாட்டேன் உன்னை இந்த காரியம் வெற்றி பெறணும் இந்த காரியம் சித்தி பெறணும் இந்த காரியம் ஜெயிக்கணும் இந்த காரியம் உயிராகணும் என்ன அர்த்தம் தீன் உலகத்தில் ஹயாத்தாகணும் இல்லை நான் மௌத்தாகணும் ரெண்ட தவிர வேற கிடையாது நான் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் இந்த காரியத்தை விட மாட்டேன் வந்தவங்க அவ்வளவு பேரும் இல்லைங்க நாங்க சூரியன் இல்ல ரெண்டு சூரியன் கொண்டு வந்து வைக்கிறோம் சொல்லுவாங்களா இது பேச்சுக்கே இடமில்லை நீங்க முப்பது கோடி கொடுத்தாலும் நான் உங்களுடைய பேச்சை ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா பக்கத்தில் மெதுவா சொல்லாரு முப்பத்தி அஞ்சா போட்டுங்க இடையே கூறு கட்டவனே அப்படி சொல்லுவதற்கு நான் கூறு கட்டவன் இல்லை உலகத்தை பார்த்து சொல்லணும் தோறது யாரையும் மரியாதை குறைவா பேசுறது இல்லை நம்மை மரியாதையா நம்மை மரியாதை குறைவாக நினைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன நாம் அல்லாவுடைய பேச்சை சொல்லுகிறோம் நாம் அல்லாவை மதிக்கிறோம் நமக்கென்று ஒரு மரியாதை கிடையாது சோதரர்களே நேற்று நஜீஸ் இன்றைக்கும் நஜீஸ் உள்ளே நாளைக்கும் நஜீஸ் நமக்கு என்ன மரியாதை இருக்கிறது நம்ம மனசுல வந்துடும் நமக்கு மரியாதைங்கிறது கிடையாது நமக்கு இருக்கிற மரியாதை இந்த வேலையில ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு இருக்கிற மரியாதை கலைக்கு வந்தா ஒரு ஜவுளி கிடைக்கும் அவர் சின்ன நாய் ஒண்ணு வெள்ள நாய் வெள்ள வெளியேற்ற நாய் அதை கூட்டிட்டு வந்தார் கடைக்காரர் முதல்ல நாயை தடவி கொடுக்கிறார் இந்த நாய்களா எங்க வாங்கினீங்க எவ்வளவு ரூபாய்க்கு அப்படி டேய் நாய்க்கு பிஸ்கட் வாங்கிட்டு வாடா வாங்கிட்டு வாடா எதுக்கு கலெக்டர் தாஜா பண்றாருங்க நாய்க்கு மரியாதை கலெக்டர் காரணத்தினாலே நமக்கு மரியாதை நாயகம் சல்லல்லா சொல்லும் காரணத்தினால நமக்கு மரியாதை இந்த தாவத்துடைய வேலையின் காரணமாக இந்த தாவத்துடைய வேலை இல்ல உலகத்திலே ஹதீஸ்ல வருது லா தகூமு الساعه حتى يكون في الدنيا سعد الناس لقع இந்த உலகத்திலே கயாமத்து வராது எதுவரை இந்த உலகத்திலே ஆகப்பெரிய மனிதராக யாராகுவார் தெரியுமா லுக்காய் பண்ணு லுக்காய் பரதேசியினுடைய மகன் பரதேசி மூதேவியினுடைய மகன் மூதேவி அவர் இந்த உலகத்திலே ஆகச் சிறந்தவராக கருதப்படுவார் மக்களாலே அப்படிப்பட்டவர்கள் பெரியவர்களாக ஆகும்போது கயாமத்து வரும் என்று ஆக மோசமானவங்களை பெருத்த மதிப்பாங்க அப்படி ஒரு உலகத்துடைய நீதி இருக்கும் ஆனால் நாம் அல்லாஹுக்காக வாழ்கிறோம் நம்முடைய வேலையில உறுதியா இருக்கணும் யார் வந்தாலும் யார்கிட்ட போய் நம்ம இது சொல்லணுங்கிற அர்த்தம் இல்ல எப்படி ரசூல்லாய் சொன்னார்களோ அதே போல ஹசரத் உமருடைய வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க பைத்தூர் மக்தஸுக்கு போகும்போது அத போகும்போது கடைசியா அவர்கள் ஒட்டகத்தை ஒட்டகத்துடைய கயிறை கையில பிடித்துக் கொண்டு நடந்து அதுவும் நடக்கும்போது அரபு நாட்டுல பழக்கம் எப்படின்னு சொன்னா தேவைப்பட்ட காலில் மோசா போட்டிருப்பாங்க இல்லைன்னா மோசா கழட்டி மோசா நீளமா இருக்கு இது வரைக்கும் போட்டிருப்பாங்க கழட்டி தோல்ல போட்டிருக்கிறாங்க காலில் போடுற தான் தோல்ல போட்டிருக்கிறாங்க கையில ஒட்டகத்தினுடைய கயிறு பிடிச்சிருக்கிறாங்க நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க சட்டை நல்லதா இல்ல அதற்கு அபு உபைதா ரசி அல்லாஹு சொன்னார்கள் அதற்கு அபு உபைதா சொன்னார்கள் இந்த இந்த நாட்டுக்கு வருகிறீர்கள் பெரிய பெரிய மந்திரிகள் ராஜா ராஜதந்திரிகள் இங்கே இருக்கிறார்கள் இவர்களுக்கு முன்னால இந்த ஆடை காலில் மோசா கூட இல்லை மோசாவது தோல்ல போட்டிருக்கிறீங்க இந்த கிழிஞ்ச ஆடை பாக்குறதுக்கு நல்லா இல்ல கோலம் ஆகையினால் உங்களுடைய கோலத்தை கொஞ்சம் அழகாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது அப்பதான் மரியாதையாக இருக்கும் என்று சொன்னார்கள் டிரெஸ் அழகாக்குங்க செருப்பு அழகாக்குங்க நீங்க ஒட்டகத்து மேல உட்காருங்க மரியாதை ஆவாங்க இன்னும் சொன்னாங்க பிரிதவன் என்ற நல்ல குதிரை மேல உட்கார்ந்து வரணும் என்று அதில் சமூபைதா சொல்லும் போது சொன்னார்கள் சொன்னது நீ இல்லாமல் வேறொரு ஆளாக இருந்தால் நடப்பதே வேறாக இருந்தது ஏதோ நீங்க மரியாதைக்குரியவர்கள் சூல்லாவுக்கு நெருக்கமான விட்டுட்டேன் சொல்லிட்டு சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு வாசகம் சொன்னாங்க சோதர்களே கையாமத்து வரைக்கும் நமக்கு அது படிப்பினை அந்த வாசகம் சொல்லணும் இன்ஷால்ல தாவத்துல நாங்கள் இஸ்திகாமத்தாக இருப்போம் இதுதான் எங்க இதை விட்டு நகல மாட்டோம் ஒண்ணு ரெண்டாவது நாங்க தாவத்துடைய வேலை மட்டும்தான் செய்வோம் வேற வேலை செய்ய மாட்டோம் வேற வேலைகள் எல்லாம் செய்ய மாட்டோங்கிற கருத்தம் என்ன வேற வேலைகளுக்கு உயிருண்டாக்குற வேலை இது நாங்க செய்துகிட்டு இருப்போம் வேற வேலைக்கு நேரடியாக நாங்க போக மாட்டோம் அது இல்லையே இது இல்லையே அப்படி இல்லையே இப்படி இல்லையே நீங்க அது செய்யலே இது செய்யல உலகத்துல ஏராளமான கேள்வி வரும் எந்த கேள்வி பக்கம் திரும்பி கூட பாக்குறது இல்ல சோதரர்களை நம்ம போய்கிட்டே இருப்போம் ஏன் காரணம் என்ன அந்த வேலைக்கு உயிருண்டாக்குற வேலை நம்ம செய்து அப்படி நீயத்தை செய்யறதா இருந்தா அதற்கு துமர் சொன்னது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனாலும் திருப்பி சொல்றேன் சொல்லட்டுங்களா இஸ்திகாமத்து இஸ்திகலாசுடைய நீர் செய்றீங்களா இன்ஷா அல்லா அல்லா கபூல் செய்யும் சோதர்களை ஒரே பாதை மத்த வேலை ஏன் செய்யலங்கிற கேள்வி இல்ல மத்த வேலை நமக்குள்ள அடங்கி இருக்கு விவசாயம் செய்யறா ஏன் வியாபாரம் செய்யலன்னு கேட்க கூடாது இங்க விவசாயம் செய்தா தான் இங்க வியாபாரம் நடக்கும் விவசாயம் செய்யறா ஏன் ஜவுளி கடை வைக்கலன்னு கேட்க கூடாது இங்க விவசாயம் செய்தா தான் இங்க ஜவுளி கடை நடக்கும் விவசாயம் செய்யறா ஏன் மளிகை கடை வைக்கலன்னு கேட்க கூடாது இங்க விவசாயம் செஞ்சா தான் உங்க மளிகை கடை நடக்கும் விவசாயம் செய்யறா ஏன் மருந்து கடை வைக்கலன்னு கேட்க கூடாது இங்க விவசாயம் செய்தா மருந்து கடை வியாபாரம் நடக்கும் என்னங்க மார்க்கெட்ல ஒண்ணுமே சரியில்லை கேள்விப்பட்டிருப்பீங்க வியாபாரமே பிசினஸே சரியில்லை என்ன காரணம் விவசாயம் சரியில்லை ஒரு வருஷத்துல விவசாயம் சரியில்லைன்னா மளிகை கடையில இருந்து மருந்து கடை வரைக்கும் எந்த வியாபாரம் சரியா நடக்காது என்ன காரணம் எல்லா மளிகை கடைக்கும் மருந்து கடைக்கும் எல்லா கடைக்கும் உயிர் உண்டாக்குறது விவசாயம் இதே போல சோதர்களே உலகத்தில் தீனுடைய எல்லா காரியம் மட்டுமல்ல துனியாவுடைய காரியங்களும் தீனுடைய காரியமாக உயிரை உயிரோட்டம் உண்டாக்குறது தாவத்துறை வேலை அதனால நம்ம தாவத்துடைய வேலை மட்டும்தான் செய்வோம் சொன்னாங்க இஸ்லாம் நமக்கு படிப்பினை சோதனை சின்ன வாசகம் தான் ஆனால் சொன்னார்கள் இஸ்லாம் அல்லாஹ் இஸ்லாமை கொண்டு நம்மை கௌரவப்படுத்தி இருக்கிறான் ஒமன் தலைவில் அல்லாஹ் எதை கொண்டு இஸ்ஸத்து தந்தானோ அதை விட்டுவிட்டு வேறொன்றை கொண்டு இஸ்ஸத்தை தேடினால் அதல்ல அல்லாஹ் அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்தி இஸ்லாம் தான் நம்முடைய இஸ்ஸத் ஈமான் தான் நம்முடைய இஸ்ஸத் இந்த துணி நம்முடைய இஸ்ஸத் அல்ல வீடு நம்முடைய இஸ்ஸத் அல்ல பணம் நம்முடைய இஸ்ஸத் அல்ல பணத்தால் நம்முடைய இஸ்ஸத் இல்லை ஆட்சியால் நம்முடைய இஸ்ஸத் இல்லை அதிகாரத்தால் நம்முடைய இஸ்ஸத் இல்லை பதவி பட்டத்தால் நம்முடைய இஸ்ஸத் இல்லை இதில் எல்லாம் கொண்டு இது எல்லாவற்றுக்கும் இஸ்ஸத் உண்டாக்குறதுக்கு அல்லாஹ் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தந்திருக்கிறான் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கு ஈமான் என்ற அடிப்படை வேரை தந்திருக்கிறான் அடிப்படை வேருக்கு நீராக தாவத்தை தந்திருக்கிறான் தாவத்துக்காக தான் நம்மை கபூல் செய்திருக்கிறான் எப்படி தாவத்து விட்டு வேற ஒரு வேலை பார்க்கறது நிறைய பேர் சந்தேகங்கள் வரும் இது ஒண்ணுதான் செய்யற மத்ததெல்லாம் செய்யற சகோதரர்களை இது ஒண்ணுக்குள்ள எல்லாம் இருக்கு விவசாயத்துக்குள்ளதான் வியாபாரத்தினுடைய முன்னேற்றம் இருக்கு விவசாயத்துக்குள்ளதான் மளிகை கடையினுடைய முன்னேற்றம் இருக்கு விவசாயத்துக்குள்ளதான் செருப்பு கடை முன்னேற்றம் இருக்கு இப்போ ஒரு நாலு வயசு பையன் கேட்டான் என்ன வாப்பா இப்படி சொல்றீங்க அது அரிசி இது செருப்பு இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் சும்மா யோசிங்க பையன் கேட்டா ஆறு வயசு பையன் அரிசி விளைஞ்சாத்தான் செருப்பு விற்குங்கிறீங்களே அரிசி விளைஞ்சாத்தான் எங்க நமக்காவது விளைஞ்சுங்களா இல்ல நமக்கே அப்படி ஒரு சந்தேகம் இருக்கா அஜர்த்தியும் எப்படி சொல்றாரு அரிசியும் செருப்புக்கும் சம்பந்தம் இவருக்கும் இதுக்கும் சம்பந்தத்துக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா அரிசி விளைஞ்சாத்தாங்க செருப்பு ஒழுங்கா அங்க இருந்தாங்க காசு உற்பத்தி ஆகும் காசு கையில இருந்தா தாராளமா செருப்பு அரிசி விளைஞ்சாத்தான் அரிசி சரியா விளைஞ்சாத்தான் பம்பு தான் சரியா விற்கும் அரிசி சரியா விளைஞ்சாத்தான் மற்ற உலகத்துல எல்லா காரியமும் சரியா நடக்கும் இல்லைன்னா எல்லாருக்கும் தெரியும் இப்ப அவன் கேட்டா அரிசிக்கு செருப்புக்கு என்ன சம்பந்தம் அரிசிக்கு ஆஸ்பிரின்க்கு என்ன சம்பந்தம் அரிசிக்கும் பருப்புக்கு என்ன சம்பந்தம் அரிசிக்கு உப்புக்கு என்ன சம்பந்தம் டே சும்மாடுற உனக்கு மூளைக்குமே சம்பந்தம் இல்லை சும்மாருன்னு சொல்லுவோம் சில நேரத்தில் தான் பதில் சொல்லணும் ரொம்ப பேர் நம்ம கேட்பாங்க நீங்க என்ன இது செய்யறது இல்லையே அது செய்யறது இல்லையே நீங்க அது படிக்கிறது இல்லையே நீங்க இது படிக்கிறது இல்லையே குரோ மதாயில் பதாயில் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே என்னைக்கு நீங்க முன்னேறது இல்லை அப்பா எங்களுக்கு முன்னேறது தெரியும் என்ன சொல்ல உங்களுக்கு சொல்லி விளங்குற வஸ்து இல்லை சர்க்கரை இனிக்கும் எப்படின்னு சொல்லுங்க ஒரு பத்து மைக்கு தர்ற பயான் செய்ய பாப்பா சர்க்கரை இனிக்கிறது சக்கரை சாப்பிட்டு வாயில போட்டு பார்த்தா தான் தெரியும் தாவத்தை கொண்டு எல்லா ஹயாத்தாகும் சொல்றோம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க வெளியே நின்றுகிட்டு வீட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆளை என்ன சொல்றதுங்க வீடு அடைச்சிருக்குது நம்ம சொல்றோம் இந்த வீட்டுக்குள்ள எல்லா பர்னிச்சர் இருக்குது எல்லா மெத்தை இருக்குது எல்லா கட்டல் இருக்குது அது இருக்குது இது இருக்குது அப்படி இருக்குது அப்படி நம்ம பார்த்துட்டு வந்து சொல்றோம் அவர் கேட்கிறாரு வீட்டுக்குள்ள யாருன்னா இருக்கா அல்ல இல்லையே அட வீட்டை துறை கதவை தர உள்ள போ போய் அனுபவிச்சு பார் பிறகு தெரியும் பார்த்தா உங்களை கேள்விக்கு என்னங்க பதில் சொல்ல முடியும் உள்ளதான கூட்டிட்டு போகணும் நம்ம சொன்னதுதான் நம்பல சொன்ன நம்ப மாட்டாங்க அதனா உள்ள கூட்டிட்டு போங்க உள்ள கூட்டிட்டு போனா தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் ஒரே பதில் தான் தாபத்துல வேலை செய்ய பிறகு பாருங்க நாற்பது நாள் அல்லாவுடைய பாதுகாப்பு அதுவும் என்ன வரணும் டெஸ்ட் பண்றதுக்கு வரக்கூடாது வேலை செய்யறதுக்கு வரணும் டெஸ்ட் பண்றதுக்கு வரக்கூடாது வேலை செய்ய ரெண்டு பெரிய வித்தியாசம் இருக்கு நம்ம பேர் டெஸ்ட் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படி அல்ல பாக்குறது இல்ல உண்மையிலே ஆனாலும் பார்க்கலாம்னு வந்த ஆளு கூட அல்லாஹத்தால ஹிதாயத் கொடுத்த பழக்கம் இருக்கு அவத்து இப்படிப்பட்ட ஒரு வேலை அல்லாங்கிற பேர்ல இப்படிப்பட்ட ருசி இருக்கு அதை சும்மா பார்க்க வந்த ஆளுக்கும் அல்லாஹால ஹிதாயத் கொடுத்த பழக்கம் இருக்கு அதனால அல்லாஹால ஹிதாயத் கொடுத்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை ஆகினால தாவத்துடைய வேலைக்கு இடையூறாக எது வந்தாலும் சரி சோதர்களே முதல்ல இது விளங்கணும் தாவத் எல்லா வேலைகளிலும் உயிருண்டாக்கக்கூடியது எந்த எல்லா வேலையிலும் மஸ்ஜிதுக்குள்ள உயிர் தாவத்துறை வேலை கொண்டு வரும் கொள்கைக்குள் உயிர் தாவத்துறை வேலை கொண்டு வரும் நோன்புக்குள் உயிர் தாபத்துறை வேலை கொண்டு வரும் இல்லையானால் நோன்பு வச்சுக்கிட்டு ஒரு பெரியம்மா பார்த்த வயசான அம்மா வயசான அம்மா வாசப்படியில தான் உட்கார்ந்து இருக்குது நோன்பு காலம் தான் நினைக்கிறேன் கையில தஸ்பி மணி இருக்கு பெரிய தஸ்பி மணி உட்கார்ந்து இருக்குது உள்ளேயே பாத்துக்கிட்டு நான் ரோட்ல போறேன் என்ன பாக்கல உள்ளே பாத்துக்கிட்டு இருக்குது சாதாரணமா போனா நான் ரோட்ல போனா அசலாம் அலைக்கும் சொல்லு அந்த பெரியம்மா ரோட்ல உட்கார்ந்து இருக்குது நானும் வாழைக்கும் சொல்லிட்டு போவேன் அன்னைக்கு என்ன புள்ள பாக்க என்ன பார்க்கவே இல்லை ஏன் பார்க்கலன்னு இப்படின்னு பாக்குறேன் டிவி பாத்துக்கிட்டு நோம்பு வச்சு தஸ்தி ஒரு உண்மை சோதர்களை சும்மா சொல்லல விளையாட்டுக்கு சொல்லல நோன்புல உயிர் இருக்காது எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுடைய நோன்பினாலே வெறும் பட்டினியும் பசியும் தவிர வேறு ஒரு லாபம் அவர்களுக்கு கிடைக்கும் رب قائم எத்தனையோ இரவு விழித்து தொழுதவர்கள் அவர்களுடைய விழித்து தொழுத காரணத்தினாலே தூக்கம் கிட்டளித்தவர்களுக்கு வேறொன்றும் கிடைக்கவில்லை பகல்ல நோன்பு வச்சார் இரவுல தொழுதார் ஆனால் உயிரோட்டம் உயிரோட்டம் இருக்கணும் சோதர்களே அல்லாஹுடைய ஞாபகம் இருந்துகிட்டு இருக்கணும் அத்தனை சொலாத்தலி சிக்கிரி தொழுங்கள் என்னுடைய ஞாபகத்துக்காக தொழுங்கள் யாபகம் கலந்தாத்தான் அந்த தொழுகு பூர்த்தி ஆகுது யாபகம் இல்ல தொழுகையில் அல்லாவுடைய யாபகம் இல்ல தொழுகு பூர்த்தி அதே போல இல்ம எப்ப பூர்த்தியா சகோதரர்களே இல்முடைய அல்லாவுடைய யாபகம் கிடக்கணும் இல்ம அல்லாவுக்காக இருக்கணும் மதரசு அல்லாவுக்காக இருக்கணும் கிதாப் அல்லாவுக்காக இருக்கணும் ஆலிம் அல்லாவுக்காக இருக்கணும் ஆலிமுடைய பேச்சு அல்லாவுக்காக இருக்கணும் ஆலிமுடைய அசைவு அல்லாவுக்காக இருக்கணும் ஆலிமுடைய பார்வை அல்லாவுக்காக இருக்கணும் அப்படி ஆனால் அதில் உயிரோட்டம் இருக்கு இல்லையானால் அது செத்து போன ஒன்றாக இருக்கும் அதனால இல்ல உயிர் தாவத்துடைய வேலை கொண்டு எக்கைன்ல உயிர் தாவத்துடைய வேலை கொண்டு மஸ்ஜிதில் உயிர் தாவத்துறை வேலை கொண்டு தொழுகையில உயிர் தாவத்துறை வேலை கொண்டு இபாதத்தும் இபாதத்தில் உயிரும் தாவத்துறை வேலை கொண்டு இதே போல உலகத்துல எத்தனை சோபாக்கள் தீனுடைய நடக்கிறதோ இவைகள் எல்லாம் கட்டாயம் வேண்டாம் நம்ம சொல்லல ஆனால் இவைகளுக்குள்ளே உயிருண்டாக்குறதுக்காக அவர்களை அழைக்கிறோம் நீங்களும் தாவத்துறை வேலை செய்யுங்க நீங்கள் என்ன செய்யுங்க தாவத்துறை வேலை செய்யுங்க அதோட உங்களுடைய எந்த சோபா இருக்கோ அதுலயும் வேலை செய்யுங்க உங்க வியாபாரத்துல நேர்மை இருக்கும் உங்க ஆபீஸ்ல நியாயம் இருக்கும் உங்க கோர்ட்ல நீதி இருக்கும் உங்க மதரசாவில் அல்லாஹுடைய யாபகம் இருக்கும் மஸ்தில ஈமான் எட்டையிலும் இருக்கும் உங்களுடைய எல்லா தொழிலையும் அல்லாவுடைய யாபகத்தோடு எல்லா நல்ல முறைகளும் இருக்கும் எல்லாரும் தாவத்துறை வேலைக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம் நாம் தாவத்துறை வேலை எடுத்துக் கொண்டிருக்கிற வேலை மட்டும்தான் செய்யணும் கேள்வி கேட்கிறவங்க நிறைய கேட்பாங்க சில பேருக்கு அந்த கேள்வி நியாயமாப்படும் இப்ப கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்பாங்க கேள்விக்கு பதில் நாம சொல்றது இல்லை காரணம் என்ன சொன்னா விளங்குறது இல்லை ரொம்ப பேர் கேட்கிறாங்க என்ன பதில் சொல்றது இல்லை அதிரஞ்சி மரவும் அதிரஞ்சிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார் நிறைய அது எப்படி இது எப்படி அதிரஞ்சி பதில் சொல்லல சாதாரண பழக்கம் நம்ம பதில் சொல்றது நீங்க வந்து பாருங்க வந்து பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்யணுமோ செய்யுங்க ஒரு பெரியார் இருந்தார் அவர் ஒருத்தர் கேள்வி எழுதிட்டு வந்தார் இந்த சந்தேகம் அந்த சந்தேகம் நிறைய ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சந்தேகம் எழுதிட்டு வந்தார் அந்த பெரியார்ட்ட உங்ககிட்ட சந்தேகம் கேட்கணும்னு சொன்னாங்க சரி சந்தேகம் எல்லாம் இருக்கட்டும் நீங்க கையில வச்சுக்கங்க நீங்க இங்க ஒரு மூணு நாளுக்கு இருங்க மூணு நாளா அஞ்சு நாளா ஏதோ சொன்னார் இருங்க இங்க விஷயங்கள் நாங்க பேசிக்கிட்டே இருப்போம் நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்க சந்தேகத்துல எது நிவர்த்தி ஆயிருந்தோ அதெல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க மூணு நாள் அல்லது அஞ்சு நாளைக்கு பிறகு அதுல எது மீதம் இருக்கோ அது கேளுங்கன்னு சொன்னார் அவரு சரின்னு உட்கார்ந்தார் அஞ்சு நாள் உட்கார்ந்து இருந்தாரு ஒரு கவலுக்கு பதில் கிடைச்சிருச்சு மார்க் பண்ணிட்டார் ரைட்டு அடுத்தது அடுத்தது அடுத்தது அடுத்தது ரெண்டாவது நாள்ல எல்லாம் மார்க் பண்ணி முடிஞ்சு அதற்கு நான் போயிட்டு வர்றேன்டாரு என்னாச்சு சந்தேகம் எல்லாம் நிவர்த்தி ஆயிருக்கு உள்ள வாங்க நிவர்த்தி ஆகும் வெளியே இருந்துகிட்டு என்ன பேசிட்டு வந்து செய்து பாருங்க இதுல எல்லாத்துக்கும் விடிவு காலம் இருக்கு எப்படி விடிவு காலம் எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் பகிரங்கமாக பாயால சொல்லணுங்கிறது இல்லைங்க நாம உலக பூரா மீது வேலை செய்யறோம் என்ன வேலை செய்யறோம் உலகம் பூரா நல்லா இருக்கணும் அவங்க அவங்க இடத்துல இருக்கட்டும் நீதியாக நேர்மையாக சமாதானமாக சந்தோஷமாக அன்பாக பண்பாக பரோபகாரமாக எல்லா சாந்தியோடு சமாதானத்தோடு உலகத்திற்கு அவ்வளவு பேர் வாழணும் இதுதான் நாம விரும்புறமே தவிர யாருடைய பணத்தையோ ஆட்சி அதிகாரம் எதையும் எடுக்க விரும்பல அது இதை கொண்டு நடக்கும் என்று சொல்றோம் நீங்க வாங்கன்னு சொல்லணும் இல்லையே நீங்க அதை பத்தி எல்லாம் பேசலையேன்னு சொன்னால் நம்ம இதான் பதில் சொல்லணும் நீங்க உள்ள வாழ்ந்து பாருங்கன்னு சொல்லுவோமே தவிர நாம என்ன செய்யக்கூடாது ஆமா பேசலையே அப்ப நாம என்ன செய்யலாம்னு யோசிக்க கூடாது சகோதரர் ஒரு பெரிய சீக் என்னன்னு சொன்னா ஆமா சரிதானே ஆமா சரிதானே இது ஒரு பெரிய கேள்வி நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறீங்க சிறப்புகள் தானே படிக்கிறீங்க மற்றதெல்லாம் படிக்கலையே நிச்சயமா சகோதரர்களே இல்மு என்று ஆரம்பிக்கும் போதே மூணாவது நம்பர் நம்முடைய இல்மு இருக்குது அது இல்மு என்று ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்லுவோம் இல்மில ரெண்டு வகை இருக்கும் இல்மு ஃபசாயில் இல்மு மசாயில் மசாயிலுடைய இல்ம் உலமாக்கல் மூலமாகவும் தெளிவான கிதாபுகள் மூலமாகவும் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று நாம் சொல்லுவோம் இல்மு இடத்துல இருக்கு மசாயிலுடைய இல்மு இடத்துல இருக்கு மசாயில் கிதாப் கட்டாயம் படிக்கணும் மசாயிலே உலமாக்கிற இடத்துல பேணுதலால் உலமாக்கிறத கேட்கணும் தபலிகள இருக்கு மசாயிலுடைய இல்மு இருக்கு நல்லா கேட்டுங்க நாளைக்கு யாருக்கா சந்தேகம் வந்தா தபலிகள மசாயில் சொல்றது இல்லையேன்னு தபலிகள மசாயில் இல்திமாயி முறையில சொல்றது இல்லை இன்பிராதியாக படிக்கணும் தமிழில குரானுடைய விளக்கங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்றது இல்ல காரணம் எல்லாத்தையும் வச்சு சேர்த்து வச்சு சொன்னால் விளங்குறதுக்குள்ளே தகுதி இருக்கிறது இல்ல ஆகையினால் அவரவர்களுடைய உளவாக்கரத்தில் போய் தப்சீரும் படிக்கணும் ஹதீஷும் படிக்கணும் எல்லா விஷயங்களும் படிக்கணும் இன்சிராதியாக இஸ்திமாயாக செய்யறதுக்கு எடுத்துக்கொண்டதும் பசாயில் இஸ்திமாக இஸ்திமா இன்சிராதியாக தனிப்பட்ட முறையில கட்டாயமா படிக்கணும் இப்ப தமிழிக்காரங்க யாராவது படிக்காம இருந்தால் சுத்தமா சொல்லுவேன் அது தமிழில சொல்லப்பட்ட காரியம் இல்ல அவங்களா அப்படி செய்யறாங்க அவங்க தப்பு அவ்வளவு படிக்கணும் படிச்சு விளங்குற தகுதி உண்டாக்கவும் வேணும் அது படிக்கணும் தகுதி உண்டாக்கி கொண்டு படிக்கணும் என்று சொல்றமே தவிர வேண்டாண்டு சொல்லப்படவே இல்லை நீங்க கட்டாயமாக இல்ம பத்தி சொல்லும் போது அல்ல எல்மு இல்மான இல்மன ரெண்டு வகை ஒன்னு பசாயில் ஒன்னு மசாயில் இங்கு கூட்டாக செய்யும் போது பசாயிலுடைய தாலி நீங்க தனித்தனியா எல்லா கிதாபுகளையும் படிக்கணும் எல்லா தப்சீரும் படிங்க படிக்கும் போது அது விளங்கல உலமாக்கல் ஏன்னா சில விஷயங்கள் இருக்கு அது நீங்களாக விளங்கிக் கொள்ள முடியாது பாருங்க டாக்டர் போறோம் டாக்டர் போறோம் ஒருத்தர் டாக்டர் போனா முழங்கால் வெளியின்னு சொல்லி டாக்டர் போனா முழங்கால் சாதாரண விஷயம் எல்லாருக்கும் தெரியும் முழங்கால் வெளி டாக்டர் உட்கார வச்சு திரும்பி உட்கார்ந்தார் திரும்பி உட்கார்ந்தார் முதல்ல அவர் ஸ்டெதாஸ்கோப் எடுத்து இங்க வச்சார் சொன்னா டாக்டர் இங்க இல்ல வலி வலி இங்கேண்டார் இங்க வச்சோன்னு அவர் என்ன சொன்னாருங்க வலி இங்க இல்ல வலி எங்க இருக்கு முழங்கால் எங்க வலிச்சாலும் இங்கதான் வச்சு பார்ப்பாங்க எந்த வியாதிக்கும் ஸ்டெதாஸ்கோப் இங்க தான் வைக்கணும் இதே போல உலகத்தினுடைய எந்த வியாதிக்கும் கல்வில தான் கை வைக்கணும் அதுல ஈமான் தான் நுழைக்கணும் அதுக்கு தாபத்துறை வேலை தான் செய்யணும் அதுக்கு முஜாகதா அதுக்கு குர்பானி அதுக்கு துவா சோதர்களே தபிலீகுடைய மூலதனம் எழுத்து பேச்சு முயற்சி திட்டம் இதெல்லாம் தபிலீகுடைய மூலதனம் இல்லை சோதர்களே இதெல்லாம் தபிலீகுக்கு ஒரு வசாயி தபிலீகுடைய மூலதனம் தபிலீகுடைய மூலதனம் முதல்ல குர்பானி எனக்கு முடியாத நிலையில அல்லாவுடைய பாதையில போற அல்லாவை நம்பி பிறகு முயற்சி இரவு பகலாக இரவு பகலாக இரவு பகலாக வீடு வீடா தெரு தெருவா அலையிறோம் அலையிறது என்ன தெரியுங்கள நாய் அலையிற மாதிரி அலையணும் அல்லாவுக்காக வீடு வீடா என்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் காசு கடங்கிட்டு போனதில்லை ஆனால் அல்லாவுக்காக வீடு வீடா போய் நிக்கிறேன் உள்ள இருந்துகிட்டே பதில் வருது நான் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு காதல் விடுக்குது சரின்னு ஒத்துக்கிட்டு வந்துருவோம் அடுத்த தடவை அவரை சந்திச்சிட்டோம் உங்க வீட்டுக்கு வந்திருந்தா நீங்க இல்ல அவர் ஆமா நான் இல்ல ரெண்டு பேரும் ஏன் நம்ம சொல்லணும் அவர் இல்லைன்னு சொன்னாரு நம்ம தெரியாத தெரியாத மாதிரியே இருந்துக்குவோம் எங்க இருந்துகிட்டு இல்லீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டோம் ஏன் கேட்க மாட்டோம் அப்படி கேட்டா அவர் வருத்தப்பட்டுக்குவார் பிறகு நம்மளை பார்த்து அடுத்தது வழியா போயிடுவார் ஆகையினால் அவரை இணைக்கணும் அவர் பிரிக்கிறது நம்ம வேலை இல்லை ஆகையினால் அதை கண்டுக்கிறவே மாட்டோம் சோதர்களை தமிழியுடைய மூலதனம் குர்பானி முஜாஹதா துவா குர்பானி முஜாஹதா கூட ஒரு வசீலா அசல் துவா சோதர்களே அல்லாட்ட கேட்கணும் அழுது அழுது அழுது கேட்கணும் அல்லாட்ட யா அல்லா ஏதோ எங்க நாங்கள் நாங்க ஒரு தூசி நாங்க ஒரு துரும்பு நாங்க ஒரு தூசி நாங்க ஒரு துரும்பு சோதர்களே தெருவில் அலைஞ்ச எவ்வளவு நேரம் அலையலாம் வெயில்ல கஷ்ட போனோம் குசூசி எவ்வளவு நேரம் செய்வோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதுக்கு பிறகு வந்து எப்படி படுத்துருவோம் அல்லாஹ் பேடம் போட முடியலையே இந்த பள்ளிவாசல்ல அல்லாஹால இந்த முத்துவல்லிக்கு செக்ரட்டரிக்கு ரஹமத் செய்யணும் சோதர்களை ஒரு ஊருக்கு போயிருந்தோம் ஜெயம் முடிஞ்சு போச்சு ஒரு ஊருக்கு போயிருந்தோம் ராத்திரி படுத்த ஜமாத்துல ஏதோ ஒரு ஜோடு நடச்சு ராத்திரி படுத்த ஒருத்தர் வந்தார் என்ன மூலம் அங்கே இங்க படுத்திருக்கேன் நாம இங்க படுத்து பேன் போடலையாண்டாரு பள்ளிவாசல் எப்படிங்கன்னு சொன்னாங்க இல்ல இல்ல அதெல்லாம் இங்க போன் போட்டுக்கலாம் ஃபேன் போட்டு விட்டு போயிட்டார் நான் சொன்ன அப்ப கூட எங்க வேண்டியது இல்லைங்க விட்டுருங்க இல்லைன்னு போட்டு விட்டு போயிட்டார் சரி எல்லாம் அவருக்கு துவா செய்து படுத்துருந்தேன் ஒருத்தர் வந்தாரு யாரு நீங்க பாக்குறதுக்கு சின்ன ஆளா தான் இருக்கு அது சட்ட கிட்ட கழட்டிட்டு பார்த்தா ஒண்ணு இருக்காது எந்திரிச்சு உட்கார்ந்த இப்படி பார்த்தேன் ஏன் போட்டேன் நான் போடல இங்க அவர் போட்டாரு இங்கெல்லாம் போடக்கூடாது தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டார் நான் வருத்தப்பட்டு போக முடியும் நான் செஞ்ச தப்பு அவர் போட விட்டுருக்க கூடாது இன்னொரு ஊருக்கு போனோம் ரொம்ப மரியாதையா அவர் வந்து எல்லாம் இங்க போயிட்டாங்க கெஸ்ட் போயிட்டாங்க கூட இருக்கு நான் மட்டும் இருந்தேன் தனியா வந்து உள்ள வந்து படுக்க சொன்னார் உள்ள வந்து படுக்க வச்சுட்டு போயிட்டார் சொல்லியா காலையில பத்து பதினொரு மணிக்கு ஒருத்தர் வந்தாரு இப்படி பார்த்தாரு உள்ள படுக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு அவருக்கு போய் சண்டையா போட முடியும் நம்ம தாவத்துல வேலை செய்ய போயிருக்கோம் இங்கதான் சகோதரர்களை மனிதனுடைய திருத்தமே அமையுது எங்க மனுஷனுக்கு அடி விழுகுதோ அங்கதான் திருத்தம் அமையுது எல்லாரும் சேர்ந்து தூக்குற வரைக்கும் இவர் என்ன பாருங்க அவங்க எல்லாம் நூறு நூறு அடி தூக்கினா இவர் ஆயிரம் அடிக்கு போயிருப்பாரு இப்போ விழுகலை எங்கேயாவது அங்கதான் அல்லாஹால சீர்திருத்தம் தர்றோம் ஐயனா சோதர்களே தாவத்துவை வேலை செய்யணும் அதுதான் செய்யணும் இஸ்திகாமத்தா செய்யணும் இஸ்திகாமத்தா செய்யறதுக்கு என்ன அர்த்தம் கடைசி மூச்சு வர தாவத்துவை வேலை செய்யணும் கேட்கணும் அல்லாஹு தாலா இடத்துல கேட்கணும் யாருலா உன்னுடைய பாதையில யாருக்காவது நான் தாவத்து கொடுத்து கொடுத்துருக்கணும் அப்ப மூச்சு வரணும் தாவத்து கொடுத்து அதே போல இதுல இஸ்திகலாஸ் மத்த எல்லா வேலைகளுக்கும் உயிருண்டாக்குற வேலை ஆகையினால இந்த வேலை மட்டும் செய்துகிட்டே இருக்கிறோம் மத்த எந்த கேள்வி வந்தாலும் சரி அந்த கேள்விக்கு பதில் இதுதான் சொல்லணும் நீங்க உள்ள வந்து வேலை செய்யுங்க நம்மள யாருக்கும் மனசுல வரக்கூடாது ஏன் அதுவும் தானே வேணும் அதுவும் தானே வேணும் அதுவும் தானே வேணும் நிச்சயமா எல்லாம் நம்மகிட்ட இருக்கு நிச்சயமா எல்லாம் நம்மகிட்ட இருக்கு சகோதரர்களே விதைக்குள்ளே விதைக்குள்ளே ஒரு வேப்ப மரத்து விதைக்குள்ளே விதை உள்ளதா இருக்கும் அந்த விதைக்குள்ளே மரம் இருக்கிறது இலை இருக்கிறது பூ இருக்கிறது காய் இருக்கிறது பழம் இருக்கிறது கிளை இருக்கிறது காய்ந்தது இருக்கிறது ஈரம் இருக்கிறது இவ்வளவு பெரிய மரம் இவ்வளவு ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான இல்லை இந்த விதைக்குள்ளே அப்படின்னு சொன்னா நம்பிக்கை வரலைன்னாலும் நம்பணும் அதே போல தாபத்துக்குள்ள உலகத்துடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது நம்பணும் அப்படி நம்பர்களை நம்ம பாதுகாக்கணும் நம்முடனே இருக்கிற நண்பர்களை நாம பாதுகாத்துக் கொண்டே இருக்கணும் எங்கேயாவது வந்து நாம கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் கடையில இருந்து கறி வாங்கிட்டு போனார் இறச்சி வாங்கிட்டு போனார் இறைச்சி வாங்கிட்டு கையில புத்தகம் கொண்டு போனார் இறைச்சி சமைப்பது எப்படின்னு ஒரு புத்தகம் சமையல் செய்வது எப்படின்னு இறைச்சி வாங்கிட்டு புஸ்தகம் கொண்டு போனார் இப்படி பாத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தாருங்களா ஒரு பருந்து அங்க இருந்து வந்து இறைச்சி தட்டிட்டு போயிருச்சு இறைச்சி பொட்டலுமே போயிருச்சு இவர் இப்படி பார்த்துட்டு சொன்னா போ போ புத்தகம் என்கிட்ட தானே இருக்கு சோதர்களே நம்முடைய நண்பர்களே நாம கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் மூணாவது ஜமாத்துல கூட்டிட்டு போறோம் பத்து நாள் ஜமாத்துல கூட்டிட்டு போறோம் நாள் ஜமாத்துல கூட்டிட்டு போறோம் ஹாய் மூணு நூறு பங்கு கொடுங்க தஸ்கீல் பண்ணோம் இவ்வளவு பண்ணோம் இவ்வளவு பிரயாசப்பட்டோம் ஒருத்தர் அல்லாவுடைய பாதையில கொண்டு வர்றது அவர்த்த ரூபா வாங்குறதெல்லாம் லேஸ் சகோதரர்களை அவரையே கொண்டு வரணும் அந்த வேலை நம்ம செய்யறோம் அவர் திருக்கிறத கொண்டு வரல அவரே கொண்டு வந்துட்டு அவர் திருக்கிறதெல்லாம் பின்னால் வந்துருச்சு அவரையே கொண்டு வந்துடுறோம் வந்ததுக்கு பிறகு கையில இறச்சி வாங்கிட்டு போறோம் பருந்து வந்து கொண்டு போயிருச்சுன்னு சொன்னால் யார குத்தம் சொல்லணும் சகோதரர்களே அந்த இறைச்சியா இறைச்சி கையில வச்சிருந்தவரையா அதே போல நம்முடைய நண்பர்கள் நாம அணைச்சு கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம் இந்த பாதையில கொஞ்சம் அவலத்தா விட்டுட்டோம் யாரோ வந்து தட்டிக்கிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து சொல்றோம் அது அப்படியே ஆயிடுச்சு இப்படியா இல்ல நம்ம பாக்கெட்ட நம்ம தான் பத்திரமா பிடிச்சுக்கணும் நம்ம இறச்சி நம்ம தான் கெட்டியா பிடிச்சுக்கணும் நம்முடைய நண்பர்களை எந்த காரணம் கொண்டு அவருடைய மனசுல சஞ்சலம் வர்றது பிறக்கூடாது சோதர்கள் உலகத்துல ஆயிரம் வரும் லட்சம் போகும் ஆயிரம் வரும் நாம புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் என்ன நாமளும் இந்த பாதையை விட்டு நகரக்கூடாது நம்ம உடனே சேர்ந்த யாரையும் இந்த பாதையை விட்டு நகர விடக்கூடாது வெளியிருக்கிற அவ்வளவு பேரும் இந்த பாதையிலே வந்து தங்களுடைய காரியங்களை நேர்மையாக செய்யணும் என்று நீயத்து செய்யணும் சோதர்களே எங்கேயும் பிசை விடக்கூடாது என்று நாம் அல்லாஹு தாலாடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அல்லாஹ் ஜலசானத்தாலா நமக்கு இந்த தாவத்துடைய மேன்மையை உணர்ந்து கடைசி மூச்சு வரை இந்த வேலையை அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடி செய்ய தோக்கி தருவானாக அல்லாஹ் தாலா எல்லா வகையிலும் நமக்கு விளக்கத்தை நம்முடைய கல்விலே போடுவானாக இதில் இஸ்திகாமத்தாக இஸ்திகலாத்தாக நிலைத்து நிற்கவும் நிலைத்து நிற்க வைக்கவும் அல்லாஹ் தாலா தோக்கி தருவானாக தேமத் வரும் என்று சொன்னால் தேமத்துக்கு முன்னால் என்ன நடக்கும் இந்த உலகத்தில் அதுவும் அல்லாஹால சூசகமாக சொல்லியிருக்கிறார் இன்னகும் இரவுலகு கரீபாவ நராகுபா இன்னகும் இரவுலகு பாயிதாவ நராகு கரீபா அந்த கியாமத்தினாலே மனிதர்கள் மிக தூரம் என்று நினைக்கிறார்கள் வனராகு கரீபா நாம் அதை சமீபத்தில் இருப்பதாக பார்க்கிறோம் மனிதர்களுக்கு அவருடைய கேள்விகளுக்கு நேரம் பக்கத்தில் வந்துருச்சு நல்லா சொல்றான் எவ்வளவு எவ்வளவு நாளைக்கு முன்னால சொன்னது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் சொல்லிட்டா ஹிசாபுகும் மனிதனுடைய கேள்விகளத்தில் பக்கத்தில் வந்துருச்சு ஆனா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னால் இருக்கிற மனித சமுதாயம் நினைக்குது கேள்வி கணக்காது வரும்போது பார்த்துக்கலாம் சோதனை வரும்போது பார்த்துக்கலாம் சொல்றவங்க வர்றதை இன்னும் நம்பவே இருக்காங்க அத்தலாமுல்லோ அல்லாஹுடைய அவரு வந்துருச்சு அல்லா சொல்லுமா எழுச்சி சோகு எதுவெல்லாம் வரும் என்று ஊர்ஜிதமோ அது வந்ததாகத்தான் அர்த்தம் எதுவெல்லாம் வரும் என்பது ஊர்ஜிதமோ அதுவெல்லாம் வந்ததாகத்தான் இருக்கும் எது வராதோ அது இல்லை எது வருமோ அதுவெல்லாம் ஊர்ஜிதம் அத்தா அமுருல்லா இந்த மக்கள் மக்கள் கேட்டாங்க எப்போ ஒரு செய்யாமத்து எப்போ ஒரு செய்யாமத்து கொஞ்சம் பாக்குற வருங்கிறீங்க சும்மா கிண்டலுக்கு அது எங்க வரவா போகுது அல்ல சொன்ன அத்தா அமர் இல்ல அல்லாவுடைய அமர் வந்துருச்சு பல அசஸ்தாஜி கொஞ்சம் அவசரப்படாம இருங்க வருது வந்துருச்சு அவசரப்படாது என்ன அர்த்தம் வரப்போகுது அவசரப்படாது அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை விளங்க வைக்கிறது பல வகையிலும் அல்லாஹத்தால மனிதர்களுடைய அறிவை எப்படியாவது திருப்பும் திருப்பதுக்கு அல்லாஹத்தால ஏன் இந்த உலகத்துல சோதனையாக இருக்கிற காரணத்தினால அல்ல நாடனா பூரா உலகத்துக்கு அவனுடைய ஒரு வினாடி கூட இல்லை கொன்சைய பூர பூரா உலக மக்களுக்கு இதாயத்தை கிடைக்கும் நல்லா நாடிட்டால் அவனுடைய மசியத்துக்கு பேர் தான் ஃபேல் அவனுடைய இராதத்துக்கு பேர் ஃபேல் அவன் நாடினால் அது உண்டாயிரும் அல்ல நாடனா உண்டாயிரும் ஆனால் அல்லாஹால இந்த உலகத்திலே உலகத்தை சோதனை இடமாக வைத்திருக்கிற காரணத்தினாலே சோதனை கூடமாக வைத்திருக்கிற காரணத்தினாலே அல்லாஹுத்தாலா நமக்கு கொஞ்சம் அந்த ஒரு வகையான இஷ்டம் கொடுத்து விட்டு பார்க்கிறான் மனிதன் என்ன செய்கிறான் வெயில் விழுகிறானா ஓரத்தில் நிற்கிறானா வெயில் விழுகிறானா ஓரத்தில் நிற்கிறானா இது அல்லாஹுத்தாலா பார்க்கிற சோதனை நாம் அல்லாஹுத்தாலா சந்தர்ப்பம் தான் கொஞ்சம் விழுந்தா கூட தூக்கி விட்டுறான் அல்லா இல்ல அப்படியே அல்ல அமுக்கிட்டால் இந்த உலகத்துல யாரும் இது செய்ய முடியாது அல்ஹாக்கத்தும் அல்ஹாக்கா ஒமா அதிராக்கம் அல்ஹாக்கா கல்லவத் சமூத் வாதும் பில் காரியா சாம்மா சமூத் பௌஹுலிக்கு கூற நீண்ட ஆயத்திற்கு நாடித்தால் ஒரு வினாடியில பூரா கோவம் அல்லாஹுத்தால தூக்கி எறிகிறோம் எவ்வளவு பெரிய கோவம் சிராவனுடைய கோவம் எவ்வளவு பெரிய கோவம் சமூதுடைய கோவம் எவ்வளவு பெரிய கோவம் கோவம் இஸ்தபா எவ்வளவு பெரிய கோவம் கோவம் ஷாயிப் எவ்வளவு பெரிய கோவம் கோவம் நோய் அல்ல நாடகம் என்ன செய்துட்டாங்க ஒரு வினாடியில இந்த புற உலகத்தை எல்லாம் அழிச்சிருவான் அதே போல நாடகம் ஒரு வினாடியில புற உலகத்துக்கு எல்லாம் இதாயத்து கொடுத்துருவான் ஆனால் அல்லாஹத்தால சோதனை இடமாக வச்சிருக்கிற காரணத்தினாலே நம்ம கொஞ்சம் விடுறான் பிடிக்கிறான் விடுறான் பிடிக்கிறான் விடுறான் பிடிக்கிறான் நாம எப்பாவது உஷாராயிட்டோம் இன்ஷா அல்லா அது போல ஒரு சுகமான இருளக வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் விளங்க முயற்சி பண்ற இடத்துல அல்லாஹத்தாலா குரான் சூரை மரியம் ரெண்டு நிகழ்ச்சி அல்லா சொல்லியிருக்கிறான் இந்த பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி இந்த பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி ரெண்டு நிகழ்ச்சி அல்லா சொல்லி இந்த பக்கத்துல அது இந்த அலை இஸ்லாமுடைய நிகழ்ச்சி இந்த பக்கத்துல அதற்கு மரியம் அலை இஸ்லாமுடைய நிகழ்ச்சி ரெண்டு பக்கத்துல ரெண்டு நிகழ்ச்சி அல்லா சொல்லியிருக்கோம் சொல்லும் போதே எவ்வளவு ருசியா இருக்கிறார் இதே போல கிராமத்தில் அல்ல என்னை உங்களை கூப்பிட்டு சொல்லணும் என்னுடைய அப்தே நீ வாழ்ந்து சொல்லணும் அப்தே வாழ்ந்து கூப்பிட்டாலும் நம்ம சொல்றதுக்கு போயிட்டோம் அங்க போது டேன்னு கூப்பிடலாம் கூப்பிடும்போது டேன்னு கூப்பிடலாம் மகனே இங்க வாழ்ந்து கூப்பிடலாம் மகனே இங்க வாழ்ந்து கூப்பிட்டா அந்த வார்த்தை எவ்வளவு விஷயம் இருக்கும் பழக்கம் இருக்கு சில இடங்கள்ல மக்கள் பழக்கம் இருக்கு மகனே வாழ்ந்து கூப்பிடுறது நம்ம நாட்டுல பழக்கம் இல்லை இல்லைன்னா மகனே வாழ்ந்து கூப்பிடுற பழக்கம் இருக்கு யாபுனை இங்கே அதற்கு லுக்மான் மகனை கூப்பிட்டாங்க என்ன கூப்பிட்டாங்க எனது அருமை மகனே எனது அருமை மகன் ஆனா நாம அநேகமான வீடுகள்ல பழக்கி வச்சிருப்போம் அத்தா வர்றான்னு மகன் ஓடுவான் எங்கடா ஓடுறேன் எங்க அத்தா வர்ற ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல சிங்கம் இவருக்கு லீவ் ஆச்சுங்களா நீ என்னடா செஞ்ச அது என்ன செஞ்ச இது என்ன செஞ்ச வீட்டுல எல்லா கேள்வி கேட்டா ஞாயிற்றுக்கிழமை இவன் எங்கேயாவது ஓடிடுவான் ஏன்னா தான் நீங்க வீட்டில் இருப்பார் இல்ல சகோதரர்களை குடும்பம் என்பது ஒரு பல்கலை கழகம் குடும்பம் என்பது ஒரு சொத்தம் குடும்பம் என்பது ஒரு கலை குடும்பம் நடத்துறதுங்கிறது ஒரு கலை குடும்பம் நடத்துறதுங்கிறது ஒரு கலை ரசூல்லா அதுக்கு இலக்கணம் சொன்னாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இதா மவரத் இலைஹா இவன் தன்னுடைய மனைவியை பார்த்தால் அவள் இவரை சந்தோஷமா பார்த்தாலே வீட்டுக்கு ஒண்ணு சலாம் சொல்றதுக்கு முன்னால இப்படி பார்த்தாலே அவளுடைய பார்வையே நம்மளை குழு குழுந்து ஆக்கிடலாம் அதுக்கு தான் பேரு குடும்பம் பார்த்த உடனே அவளுக்கு எடுத்த நமக்கு உள்ள நுழைஞ்ச உடனே எடுத்து அதுக்கு பேர் குடும்பம் இல்லை சோதர்களை குடும்பம் நடத்த தெரியல ரொம்ப பேருக்கு முடியாது அழகா சொன்னாங்க சுருக்கிற வார்த்தையிலே தான் நுகரத்திலேயா பாசரத்துள்ள நுழைஞ்ச உடனேயே அவர் சந்தோஷமாக அந்த வரவேற்பு இருக்கணும் நம்மளும் சந்தோஷமா போகணும் மூடு மாத்திக்கணும் மூடு என்ன செஞ்சுக்கணும் மாத்திக்கணும் அவர் சமையல் செஞ்சு சமையல் செஞ்சு அந்த அடுப்பு மூடுல அந்தம்மா ஆபீஸ் மூடுல இவரு இவரோட ஆபீஸ் சங்கிலி அவங்களுக்கு தெரியாது அவரோட வீட்டு சென்று இவருக்கு தெரியாது இவர் இவர் நினைப்பில அவர் அவர் நினைப்பில ரெண்டும் என்ன ஆகாது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகும் இல்ல சோதனைகளை வீட்டு வாசலுக்கு வரும்போது இவர் அதெல்லாம் கழட்டி வச்சிடணும் அந்த அம்மா இவரை பார்த்த உடனே அந்த கஷ்டத்துல கழட்டி வச்சிருந்து இப்ப ரெண்டு பேரும் புதுசா இருக்கணும் அது எப்படி அது ஈமானுடைய அடிப்படையில் வரும் அப்படி வேற எந்த அடிப்படையில் வராது சோதனைகளே சும்மா அதாவது இவர் எதிர்பார்க்கிறார் அவற்றிலிருந்து என்ன கறக்க முடியும் கறக்கிறது என்ன தெரியுங்களா மாட்டுல பால் கறந்து இருக்கிறது கறக்கிறது எப்படி கறக்கிறா மாட்டீங்களா அலசிட்டு அது கொஞ்சமா தான் வரும் அதனாலதான் அதுக்கு கறக்கிறதுன்னு பேர் கறக்கிறதெல்லாம் கறக்கலான்னு எதிர்பார்க்கிறாரு அவற்றை கறக்கிறதெல்லாம் கறக்கலான்னு எதிர்பார்க்கிறாரு கறக்கிற வேலையை சோதர்களை கொடுக்கிறது சுருல்லா சாந்தனாங்க குடும்பத்துக்கு செலவு செய்கிற மாதிரி தர்மம் வேறு எதுவும் கிடையாது குடும்பத்துக்கு செலவு செய்யற மாதிரி தர்மம் வேறு எதுவும் கிடையாது சும்மா உணவுல கேட்கறியே கேட்கறியே கேட்கறியேன்னு சொல்லக்கூடாது இருந்தா கொடுக்கணும் இல்லாட்ட பிச்சைக்காரனை கூட விரட்டக்கூடாது கொஞ்சம் அது விரட்டலாமா இல்லைனா அம்மா சாயில பலா தன்ஹர் பிச்சை கேட்கிறவன விரட்டாதேன்னு சொல்லும் போது அவர் சும்மா கேட்கிறான் இவன் உரிமையோடு கேட்கிறான் சும்மா காசு கேட்கிறியோ அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம குடும்பம் எப்படி நடத்துங்கிற பாங்கு விளங்க வச்சுட்டா அவளே கேட்க மாட்டாளே அவ உதவியா இருப்பாளே அதை விளங்க வைக்கல இப்ப அவள் கேட்கிறா நீ இல்ல எரிச்சு வருது சண்டை வருது சொல்றாங்க வீட்டுல பிரச்சனை வீட்டுல பிரச்சனைன்னு சொன்னவங்களுக்கு வீடுன்னா என்னன்றே தெரியல அல்லாஹால ஆரம்பிக்கிறான் சொல்லும் போது சொல்லும் போது ஆரம்பிக்கிறான் தன்னுடைய அப்துடைய ஜக்கரியா என்ற அப்துடைய ஜிக்ர நாய்க்கு சொல்லும் போது என்ன சொன்னா அபுதகு ஜக்கரியா ஜக்கரியா என்ற தன்னுடைய அடிமை ஜக்கரியா அலி ஜக்கரியா வயசு நூறு பேர் ஆச்சு நூத்தி இருபது கிட்ட சொல்றாங்க ஆக குழந்தை பிறக்கிற வயசெல்லாம் தாண்டி ரொம்ப போயிருச்சு இப்ப அதுல இருக்கிறையா இஸ்லாம் அல்லாஹு தலாரத்தில் துவா செய்யறாங்க நிதான் ஹசீக்கியா ரகசியமாக துவா செய்கிறார்கள் யாருலா யாருலா என்னுடைய தலைமுடி எல்லாம் வெண்மையாக ஆகிவிட்டது என்னுடைய மனைவி ஆப்பிராக ஆகிவிட்டார்கள் மலடியாக ஆகிவிட்டார்கள் அப்ப அவங்களுக்கு வயசு நூறு கிட்ட மனைவிக்கு இவங்களுக்கு நூத்தி இருபது கிட்ட இனி குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஆனாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு துவா செய்யறாங்க நான் என்னுடைய எனக்கு வாரிசு இல்லைங்கிறத பயப்படுறாங்க நான் எனக்கு வாரிசு கொடுங்க அல்ல இதுவரைக்கும் கேட்டும் இருப்பாங்க இந்த ஒரு இடத்துல அல்லாஹத்தால கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்னால இது அல்லாஹத்தால சொல்லி இந்த வயசுல கேட்கலாமா கேட்டாங்க கொடுக்காம கொடுக்க கூடாது அது அல்லாவுடைய முடிவு சகோதரர்களே யாரும் அதனால குழந்தை இல்லாதவங்க நிராசையாகவும் கூடாது குழந்தை இல்லாதவங்க நிராசையாக கூடாது அல்லாஹத்தால எப்பவும் கொடுக்கலாம் கொடுத்ததா டாக்டர் போய் கேளுங்க ஏன் குழந்தை பிறந்துச்சு பிறந்துச்சுன்னு சொல்லுவார் உறுதிப்படுத்துவார் பிறந்துச்சு இதை தவிர டாக்டர் உலகத்தில் எதுவும் சொல்ல தெரிஞ்சா இது வரைக்கும் சரித்திரத்தில் பார்க்கிற சோதனை ஏன் பிறக்கல உங்களை டெஸ்ட் பண்ணும் பாரு பண்ணுவார் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணுவார் சில சமயத்துல கிடைக்கும் சில சமயத்தில் கிடைக்காம போயிடும் கடைசியில் இப்படியும் சொல்லலாம் இவருமே எந்த குறையும் தெரியல அவருமே எந்த குறையும் தெரியல பின்ன ஏன் குழந்தை பிறக்கல என்னவோ தெரியல எவ்வளவோ சொல்ல முடியும் ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லாஹ் தஆலா சொன்னா இன்னா நுபஷ்ஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் யக்குல் லம் லம் மின் qabl சபியா இன்னா நுபஷ்ஷிருக பி குலாமின் அல்லாஹ் சொன்னா நான் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை தரப்போகிறேன் பஷாரத்து சொல்லுகிறேன் குழந்தை பிறக்கும் மட்டும் சொல்லி இருந்தா என்ன குழந்தை பிறக்கும் தெரியாது பிறக்கிறதுக்கு முந்தைய அல்லா சொல்லிட்டா இன்னா நுபஷிருக்கு நாம் உங்களுக்கு பஷார சொல்லுகிறோம் குலாமின் ஒரு குலாம் ஒரு ஆண் குழந்தை குழந்தை ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டான் அது மட்டும் சொல்லல குழந்தை பிறந்தா பெரிய பிரச்சனை பேர் என்ன வைக்கிறது அல்ல சொல்லிட்டான் பஷ்ருக்கு மிகலாமி இஸ்முஹு எகையா அந்த குழந்தைக்கு யஹயான்னு பேர் அல்ல குழந்தையும் கொடுத்துதான் ஆண் குழந்தையும் கொடுத்துதான் பேரும் வச்சுதான் பேர் வச்சுட்டு நம்ம வீட்டுல கேட்பாங்க பாருங்க நம்ம வீட்டுல கேட்பாங்க பாருங்க பேர் வச்சா ஏதாவது ஒரு பேர் வைக்கிறோம் வைங்க ஃபாரூக்னு பேர் வச்சான் சொல்லுவாங்க இது என்னங்க அதுல உமர் ஃபாரூக் வந்து படைக்க பேர் வைக்கிறீங்க புதுசா வைங்க பழைய பேர் வைக்கிறீங்க புதுசா வைங்க என்னங்க புதுசா வைக்கிறது எல்லாம் பழைய பேர் பழைய பேர் எல்லாம் பறக்கத்திருக்கு அப்துல்லா வைங்க அப்துல் ரஹமான் வைங்க புது பேரா வைங்க சரி ஒரு குழந்தைக்கு பேர் வைங்க ஹரிஜான் பேர் வைங்க இது என்னங்க கிழவி பேரு இந்த ஹரிஜா கிழவியா இந்த குழந்தைக்கு பேர் ஹரிஜான் வைக்க சொன்னா அவர் என்ன சொல்றாருங்க கிழவி பேர் சொன்னீங்களே கிளவி முதல்ல குமரியா தானே இருந்துச்சு அதுக்கு முதல்ல குழந்தையா தானே இருந்துச்சுன்னு அவர் சொன்னாரு கிழவி பேர் புது பேரா சொல்லுங்க எல்லாம் கேட்கறதான் பழக்கம் அல்லாஹ் சொல்லிட்டான் புது பேரு லம் நஜாட்லஹுமின் கபுல் சமியா இதுக்கு முதல்ல உலகத்துல யாருக்கு இந்த பேர் வச்சது கிடையாது அப்படி பேர் வச்சு ஆண் குழந்தை குழந்தையும் தந்தா ஆண் குழந்தையா தந்தா பேரும் வச்சா எப்படி பேரு புது பேர் அது மாதிரி ஒருத்தர் பேர் வச்சா தான் குழந்தைக்கு யஹையான் ஏங்க யஹையான் பேர் வச்சேன்னு கேட்டார் அவர் சொன்னார் சம்மை துகு யஹையா அது யஹையா யஹயான்னா உயிராக இருப்பவர் அர்த்தம் நான் இவருக்கு குழந்தை இந்த பையனுக்கு என் மகனுக்கு எகையான பேர் வச்சு இதுக்கு முன்னால பிறந்த ஒண்ணு ரெண்டு குழந்தை மௌத்தா இருக்கு இது மௌத்தாகாம உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சம்மை துகு எஹையா பி எஹையா இவருக்கு யஹ்யான்னு பேர் வச்சு ஏன் மௌத்தாகாம ஹயாத்தா இருக்கட்டும் என்பதற்காக யஹ்யா இருந்தாலே ஹயாத்தா இருக்கிறவங்க லம் நஜாத்துக்கும் பேரே வச்சு இப்ப அதற்கு நூத்தி இருபது வயசுல குழந்தை பிறக்க போகுதுல எப்படி இருக்கு சொல்லுங்க தலை கீழே இருக்கும் கால் மேல இருக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஜக்கரி ஆலயத்தில் கேட்டாங்க பால ரப்பி அண்ணா எக்கூனுலி குலாமும் பால ரப்பி அண்ணா எக்கூனுலி குலாமும் ரப்பி எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் எனக்கு வயசு இவ்வளவாச்சு நான் எனக்கு வயசு என்னாச்சு நூத்தி இருபது கிட்ட ஆச்சு எனக்கு நானும் மகளா இருக்கிறேன் என்னுடைய மனைவியும் மகளாக இருக்கிறார்கள் எப்படி எனக்கு குழந்தை பிறக்க அண்ணா எக்கூனுலி குலாமுன் எனக்கு எப்படி குழந்தை பிறகு யாரெல்லாம் கொஞ்சம் சொல்லுன்னு கேட்டாங்க என்ன சொல்றது இப்ப யாருக்கெல்லாம் பிறக்குது எப்படி பிறக்குது ஒழுங்கா பிறக்கிறவங்களுக்கு கம்மி வயசுல பிறக்கிறவங்களுக்கு எப்படி பிறக்குது அப்படிதான் அதுதான் என்ன சொன்னா கால ரப்பு கஹுவா அலைக்கு ஹையின் சோதரர்களை கேளுங்க அதற்கு பிறகு ஜக்கரியா கேட்டாங்க யா அண்ணா அண்ணா கூனுரி குலாம் இதே வார்த்தை பின்னாலே வரப்போதியா அவங்க மரியாதை சலாம் கேட்க போறாங்க இதே வார்த்தை கேட்க போறாங்க அண்ணாய கூடு நீ குலாம் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் சக்கரை அலைசலாம் நூத்தி வயசு கேட்டாங்க அந்த அவசரம் என்ன பதில் சொல்றதுக்கு எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் ஒரு பையன் கேட்டான் நம்மகிட்ட ஆறு வயசு பையன் அம்மாவுக்கு தம்பி பிறக்க போகுது அம்மா உனக்கு எப்படி குழந்தை வயிற்றுக்கு வந்துச்சுன்னு கேட்டான் அம்மா என்ன சொல்லும் அத்தாட்ட கேளு அத்தாட்ட போய் கேட்டாரு எப்படி தான் அம்மா குழந்தை பிறக்குது அடே அவன் நீ பிறந்த மாதிரி தான் என்ன சொல்றது சகோதரர்களே அல்லாஹ் அதே பதிலத்தில் சொன்ன விளையாட்டுள்ள சோழர்கள் அக்கதாலி அப்படித்தான் எப்படித்தான் இதுக்கு முன்னால பிறந்துச்சு இல்ல அப்படிதான் யாவையும் சோதனை மக்கதாலி அங்க அதற்கு மரியமலை இஸ்லாமுக்கு அல்லா தான் சொல்ல போறான் மக்கதாலி சொல்லிட்டு அல்லா சொன்னா கால ரப்பு கொகுவாலிய ஹையன் உங்களுடைய ரப்பு சொல்லுகிறான் ஹுவாலிய ஹையன் குழந்தை பிறக்க வைக்கிறது எனக்கு லேசு எனக்கு என்ன கஷ்டம் நமக்கு சோத்த அரிசியா அரிசியை சோறாக்குறது கஷ்டம் ஜமாத்துல போய் அடுப்பு பத்த வச்சு சோறாக்கி பார்த்தா தெரியும் ஆக்கின சொத்தை உண்டு பார்த்தா தெரியாது சோறு ஆக்கி பார்த்தா தெரியும் அதுக்கு முன்னால கொஞ்சம் அரிசி செஞ்சு கொண்டு வாங்கன்னு சொல்லணும் ஒரு அரிசி இந்த உலகம் செஞ்சு கொண்டு வந்தால் பிறகு நாம் இந்த உலகத்தை ஏதாவது ஒரு வகையில நம்பலாம் ஏன் சோதரர்களை அரிசி பூமியிலிருந்து உற்பத்தியாக அல்லாவுடைய ஹசானாவிலிருந்து வரும் பருப்பு பூமியிலிருந்து உற்பத்தியாக அல்லாவுடைய ஹசானாவிலிருந்து வரும் தண்ணி மலையிலிருந்து வரும் அல்லாவுடைய கஜானாவிலிருந்து வரும் உப்பு பூமியிலிருந்து வரும் அல்லாவுடைய கஜானாவிலிருந்து வரும் என் எல்லாரும் இருந்து அல்லாவுடைய கஜானா நீங்க என்ன கொண்டு வந்தீங்க விரியாக்காரர்களே விஞ்ஞானிகளே மெஞ்ஞானிகளே நீங்கள் என்ன உற்பத்தி செய்தீர்கள் ஒரு சொட்டு தண்ணி ஒரு துணி உப்பு ஒரு அரிசி ஒரு சோறு யாராவது இந்த உலகத்திலே நான் செய்ய முடியும் என்று சொன்னவர்கள் பிறந்திருக்கிறார்களா அல்லது இனி பிறக்கப் போகிறார்களா இளைய சோழர்களே பூமியிலிருந்து தானே வர வேண்டும் சொன்னா முதல்ல குழந்தை எப்படி பிறந்துச்சு அப்படித்தான் சொன்னா எனக்கு ஒரு காரியமே ரப்பி ஆயா சக்கரை அலைசலாத்துக்கு துடிப்பு யாருலா என் மனைவிக்கு குழந்தை உண்டாயிருச்சுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் எனக்கு காட்டு எனக்கு காட்டு என்ன காட்டு ஆயத்தன் ஒரு ஆயத்து காட்டு என்ன எதுக்கு ஆயத்து காட்டணும் மனைவிக்கு குழந்தை உண்டாயிருச்சுன்னு இவங்களுக்கு அடையாளம் காட்டணும் மனைவிக்கு குழந்தை உண்டாயிருச்சுங்கிற அடையாளம் எப்பங்க தெரியும் தெரியும் தெரியுங்கிறது தெரியும் அது எப்ப வச்சுக்கோ தெரியும் போது தெரியும் அன்னைக்கு தெரியாது அன்னைக்கு தெரியாது அன்னைக்கு காலையிலும் தெரியுமா அன்னைக்கு குழந்தை விட்டு ஆயிடுச்சு ஒரு பத்து நாளோ இருபது நாளோ அதெல்லாம் ஆனதுக்கு பிறகு என்னங்க இப்படி சமாச்சாரம் அடே அப்படியா சரி சந்தோஷப்படுறவங்களும் இருப்பாங்க கவலைப்படுறவங்களும் இருப்பாங்க மாதிரி இருப்பாங்க உலகத்தில் அது அப்பதான் தெரியும் இப்ப எப்படி தெரியும் தெரியறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு சோகை எல்லா மனிதர்களுடைய இந்திய துறையிலும் உயிரணுக்கள் இருக்கத்தான் செய்கிறது எல்லா பெண்களுக்கும் மாதத்துக்கு ஒரு சிறைமுட்டை உற்பத்தியாகத்தான் செய்கிறது ஆனால் இந்த துணி இந்த இந்திரிய துணியில் இருக்கிற உயிரனும் அந்த சிறை முட்டையோடு சேருமானால் கர்ப்பப்பையில் இருக்கிற அதை அதை அதை உடைத்துக் கொண்ட சிறை முட்டையை உடைத்துக் கொண்டு உள்ளே இருக்கிற கருவி போய் இந்த உயிரனு தொடுமானால் அதற்கு பெயர் கர்ப்பம் இல்ல தொடல அது கர்ப்பம் இல்லை எங்கே எங்கேயே துணி விழுகிறதோ அந்த இடத்திலிருந்து வஜீனாவிலிருந்து கர்ப்பப்பை ஏறக்குறை பதினஞ்சிலிருந்து இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் நீளம் சகோதரர்களே அந்த அந்த உயிரணு எட்டு நிமிடத்திற்கு ஒரு சென்டிமீட்டர் வீதம் நீந்தி செல்லுகிறது இவர் உடவு கொண்டதிலிருந்து ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு பிறகு இந்த உயிரணு அங்கே போய் சினைமத்தையோடு சேரும் இவர் தூங்கிட்டு இருப்பார் இல்ல பதிவு இவர் எப்படி தெரியும் சகோதரர்களே எப்படி தெரிய முடியும் அந்த உயிரணு இருக்கிற இவனுடைய விந்துவில் இருக்கிற உயிரணு ஒரு சென்டிமீட்டரில் நூத்தி அறுபத்தி நாலு ஒரு பாகம் ஒரு சென்டிமீட்டரில் நூத்தி அறுபத்தி நாலு ஒரு பாகம் இதே போல சிறை முட்டையும் இந்த ரெண்டு சேர்ந்துதான் நானு இந்த ரெண்டு சேர்ந்துதான் நீங்க இந்த ரெண்டு சேர்ந்துதான் அப்துல் காதர் இந்த ரெண்டு சேர்ந்துதான் அமர் குத்தூர் எந்த ரெண்டு சேர்ந்து நூத்தி அறுபத்தி நாலு ஒரு பாகம் ஒரு சென்டிமீட்டர்ல நூத்தி அறுபத்தி நாலு ஒரு பாகம் அதுவும் வால் சேர்த்து நீங்க ஒரு வால் இருக்கு அதுல அந்த வாழை எடுத்துட்டு பார்த்தா அது முன்னூறு நூறு பாகமாயிரும் ரெண்டாயிரம் மடங்கு பெருசாக்கி பார்த்தா தான் ஒரு சின்ன புள்ளியா பார்க்க முடியும் அதான் நான் அதான் நீங்க எப்படி எல்லாம் படைச்சா பக்கதா இருக்கு அப்படிதான் ரப்பு கோகுவாலை அழைக்கின் கால ரப்பு கோகுவாலை அழைக்கின் இப்போ அல்சகரியா நான் கேட்டாங்க யாரெல்லாம் எனக்கு ஒரு அடையாளம் காட்டுது எப்படியாவது குழந்தை உண்டாயிருச்சுன்னு பிறக்கும் போது பிறக்கட்டும் உண்டாயிருச்சுன்னு தெரியணும் அல்லாஹத்தால பார்த்தா ஆச்சரியமா குழந்தை உண்டாக்குனா அடையாளமா ஆச்சரியமா தருவோம் அடையாளமும் ஆச்சரியமா தருவோம் அல்லாஹ் என்ன சொன்னா ரப்பி ஜாலி ஆயா கால ஆயத்துக்கு அல்லாஹ் துக்கல்லிமன்னா சபலா சலயாலின் சவியா அடையாளம் என்ன தெரியுமா உங்க மனைவிக்கு குழந்தை உண்டாயிட்டா நீங்க மூணு நாளைக்கு பேசவே முடியாது சம்பந்தம் இருக்காதாவது சோதர்களே இந்த மனைவி குழந்தை உண்டாகிறதுக்கும் ஜக்கரியா இஸ்லாம் மூணு நாள் பேச முடியல தஸ்மீ மட்டும் செய்ய முடியுச்சு தஸ்மீ செஞ்சா செய்ய முடியும் கத்தால் பேசுறா பேச முடியாது அல்ல குரான் செஞ்சிருக்கான் ஆயத்துக்கு உங்களுக்கு அடையாளமாக அல்லாத்துக்கள் இவன் நாச மனிதர்களுக்கு நீங்கள் பேச முடியாது சவியா சுத்தமா மூணு நாள் இரவுங்கிறது பகல் சேர்ந்தது அதனால சுத்தமா மூணு நாள் பேச முடியாது ரெக்கலேஷன் ஏன் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடாது இந்த மனைவி கர்ப்பமாக்குறதுக்கும் கணவர் பேச முடியாமல் போறதுக்கும் எப்படி சம்பந்தமே இல்லையோ கர்ப்ப இவர் தெரியா இருக்கு கர்ப்பம் இருக்குது அங்க கர்ப்பம் இருக்குது வயிற்றுல பேச முடியாம போறது கணவர் அதுவும் சிக்கலையான இஸ்லாம் அதுவும் இல்ல வாய் பேச முடியாம போகுது உண்டானது கர்ப்பம் பேச முடியாம போனது கணவருக்கு வாய் பேச முடியாம போகுது இதுக்கு எப்படி சம்பந்தம் இல்லையோ அதே போல குழந்தை உண்டாகிறதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை பகதாலிக்கு அப்படித்தான் குழந்தை விட்டு ஆயிடுச்சு குழந்தை பிறகு சந்தோஷப்பட்டாங்க இது ஒரு பக்கம் இந்த நிகழ்ச்சி தக்கரையாலை சலாத்துக்கு நூத்தி இருபது வயசு கிட்டத்தட்டானது பிறகு துவா கேட்டாங்க அல்லாஹு தலா குழந்தை கொடுத்தான் குழந்தை எப்படி பிறக்கும் கேட்டாங்க அப்ப அண்ணா எக்கூணுவி குலாம் அண்ணா எக்கூணுவி குலாம் பக்கான திருவிழாச்சி ஆத்திரம் மக்கள் பலவத்து மீதில் கிபிரியா வைத்தியா என்னுடைய மனைவி மகடியாக இருக்கிறார்கள் நானோ தள்ளாட தள்ளாடுகிற வயதுக்கு வந்து சேர்ந்து விட்டேன் இந்த வயதில் எங்களுக்கு குழந்தை எப்படி உண்டாகும் அல்லாஹால சொன்ன காலகதாலிக்கான ரப்புக்கு அலைய ஐக்கியம் கால ரப்பி ஜாலியாயா காலாயத்துக்கு அல்லா துகல்லி மன்னாசல் சலாசலையாலும் சரியா உலகத்தியாக பிறந்துட்டாங்க பிறந்தவுடன் அல்லா திறந்தவுடன் அல்லா சொன்ன யா யாஹ்யா குதிரி கிதாபை கொவ்வா இந்த கிதாவை உறுதியோடு பிடித்துக் கொள்ளுங்கள் எப்போ பஜாத்மா அவர்களுக்கு நாம் சொக்குமை கொடுத்தோம் சபிஜா குழந்தையா இருக்கிற நிலையில் அல்ல நபியாக்கி பிறந்த உண்டானதும் அற்புதம் பிறந்ததும் அற்புதம் பிறந்த உடனே நபியாகிறதும் அற்புதம் இந்த அற்புதத்தினுடைய முழு உருவம் அல்ல அற்புதத்தினுடைய முழு சக்தி அல்ல இந்த அற்புதத்தை அல்ல குரான்ல ஏன் சொன்னா அவர் நம்புங்க இதே போல அல்ல என்ன நாடுகிறான் எப்ப நாடுகிறான் செய்வாங்க இது முதல் பக்கத்துல இந்த பக்கத்துல குரான்ல இது இருக்கும் சிலை மரியம்ல அடுத்த பக்கம் பாருங்க அதற்கு மரியமலை அலை இஸ்லாம் போறாங்க முன்னால எப்படி நடச்சாங்கல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மரியமலை சொல்லலாம் இஸ்லாம் ரொம்பவும் பேணுதல் உண்ட அல்லாவை மிகவும் அஞ்சுகிற பள்ளியினுடைய குடும்பத்துக்காகவே விடப்பட்டிருந்த அதற்கு மரியமலை சொல்லலாம் இஸ்லாம் ஆந்திர பார்த்ததே கிடையாது குளிக்கிறதுக்கு போறாங்க குளிக்கிறதுக்கு போய் எல்லாம் அடைச்சு உள்ள நிற்கும் போது அங்கே ஒரு ஆண் நிற்கிறார் எங்க நிற்கிறாருங்க குளிக்கிற ரூம்ல வந்து யாரும் இப்படி பார்த்த உடனே அவர் சொன்னார் இந்தமான ரசூல் இந்தமான ரசூல் ரப்பிக்கிலே அகதலுக்கு உலாமன் சக்கியா நான் அல்லாஹால் அனுப்பப்பட்ட தூதுவர் உங்களுக்கு பரிசுத்தமான குழந்தை கொடுக்க வந்திருக்கிறேன் அதற்கு மரியம் அலிஸ்லாம் உடனே கேட்டாங்க அண்ணாயை கூமிலி குலாம் எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும் வலமின் சித்தினி பஷர் என்னை ஒரு ஆண் தொடவும் இல்லை கணவர் என்ற ரீதியிலே என்னை ஆண் தொடவும் இல்லை கல்யாணமே பண்ணல வலமாக்கு பகையா நான் விவச்சாரம் செய்யவும் இல்லை எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும் பால கதாலிக்கு அப்படித்தான் அந்த ஜகரியா இஸ்லாத்துக்கெல்லாம் என்ன பதில் சொன்னோம் அதே பதில் சொன்ன கால கதாலி கால ரப் குட்டி ஹுவா அலைய உன்னுடைய ரப்பு சொல்லுகிறான் அதெல்லாம் அவருக்கு ரொம்ப லேட் ஒரே ஒரு வித்தியாசம் உள்ளால் உள்ளதுக்கு இங்கு உள்ளதுக்கும் அங்க அல்லா கால ரப்புக்க ஆன பார்த்து சொல்லும் போது ரப்புக்கன்னு சொல்லும் அப்படிங்கிற வார்த்தை பத்த வச்சு வரும் பெண்ணை பார்த்து சொல்லும் போது ரப்புக்கீன் இருக்கு குரான்ல தான் வித்தியாசம் கால கதாலி கால அண்ணாய கூணுதி குலாமுன் கால ரப்பி அண்ணாய கூணுதி குலாமுன் கால தன்னாய கூணுதி குலாமுன் ரெண்டு பேரும் தான் கேட்டாங்க எங்களுக்கு எப்படி குழந்தை உண்டாகும் அதற்கு தகையாயிரத்துலாம் தான் கேட்பாங்க அதற்கு மரிய மனுஷனா தான் கேட்பாங்க அங்க கல்யாணம் ஆகி நூத்தி இருபது வருஷத்துக்கு பிறகு குழந்தை இங்க கல்யாணம் ஆகாமலே குழந்தை இது எப்படி உண்டாகும் அப்படி உண்டாக்குறவனுக்கு பேர் தாங்க அல்ல அப்படி உண்டாக்குறவனுக்கு பேர் தான் அல்ல அவனை நம்பவனுக்கு பேர் தான் நம்ம நம்முடைய அத்து அவனுடைய நம்பிக்கை உண்டாக்குறதுக்கு பேர் தான் தாவத்துடைய இவ்வளவு நம்பிக்கை வந்தவனும் எதுவும் அந்த நம்பிக்கைக்கு தடையா இருக்கக்கூடாது எப்படி அப்படி நடக்கும் கதாலி என்ன கேட்டாலும் சொல்லணும் கதாலி கதாலி கதாலி கதாலி அப்படிதான் நம்முடைய பாதையில போன் சொன்னீங்களே வீடு இருந்தாலும் நல்லா எப்படி கதாலி இதுவரைக்கும் எல்லா வீடும் எப்படி நல்லா இருக்கோ அப்படிதான் அது எப்படி சொல்ல தெரியாது சோதரர்களே மரியமலை குழந்தை வந்துச்சு எப்படி அப்படிதான் ஜக்கரியாலை சலாத்துக்கு இவ்வளவு காலமா குழந்தை இல்லை இன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சு பிறந்தது மட்டுமல்ல அல்லாஹால பேச முடியாம கிட்ட மூணு நாள் ஜக்கரியா வருஷத்தை எப்படி அந்த தந்தை குதிரத்தை கொண்டு செய்யறான் இதே போல எதையும் செய்ய முடியுது இதை விளக்கிறதுக்காகத்தானே சகோதரர்கள் அல்லாஹால சொல்றான் ஆகையினால இதை விளங்கணும் அல்ல அறிவு தந்ததை இதை விளங்குறதுக்குத்தான் அல்ல அறிவு தந்ததே எதை வழங்குறதுக்குத்தான் இதை வழங்குறதுக்குத்தான் இன்னைக்கு இந்த அறிவு இந்த அறிவு எதுல செலவு செய்திருக்குன்னு தெரியுங்களா ஒரு நாய் பார்த்தேன் நம்ம காலத்துக்கு முன்னால் ஒரு இடத்துல பார்த்தா அந்த நாயோட நாய் சப்பட்டையா இருக்கிறது அதுக்கு என்ன பேர் வைக்கவும் இல்லை பார்த்தா பயங்கரமா இருந்துச்சு பெரிய கடைசியில கேட்டேன் இது வந்து நாயா என்னன்னு கேட்டேன் அப்பதான் சொன்னாலும் இது நாயும் நிறைய கிராஸ் பண்ணாங்க அல்ல இருக்க அறிவு கொடுத்தான் பூரா கிராஸ் ஆகிட்டு தான் இருக்குது நேர்பாதையில் போறதுங்கிறது ரொம்ப குறவு உலகத்துக்கு வியாதி சகோதரர்களே இந்த வியாதிக்கெல்லாம் ஒரே தீர்வு குரான் அந்த குரானை விளங்குறதுக்கு ஒரே தீர்வு தாவத்து வேற எந்த தீர்வும் கிடையவே கிடையாது நம்பணும் அதுதான் செய்யணும் இப்ப கடைசியில பேர் சொல்லுவீங்க தைரியமா அவ்வளவு பேரும் சொல்லணும் யாரு ஊர்ல இருக்க அவ்வளவு பேரும் இயற்கை நீங்க சொல்லணும் போய் அதுக்குள்ள முயற்சி செய்யணும் முயற்சி செய்த பிறகு சில பேர் சொல்லுவாங்க இங்க கிடைச்சா சரி கிடைக்காட்டா சரி இல்ல சோதரர்களே வியாபாரம் செய்யறவர் என்ன முயற்சினா தெரியுங்களா வியாபாரம் செய்யறவர் என்ன முயற்சி தெரியுங்களா லட்சத்துக்கு பல லட்சத்துக்கு கோடிக்கு வியாபாரம் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு லாட்டரி சீட் வாங்கி வச்சிருப்பாரு அடிச்சிட்டு போயிரு அடிப்பாரு லாட்டரி இவருக்கு அடிக்கவே இல்லை இவர் அடிப்பாரு ஒரு மனசு ஆசை எனக்கு லட்சம் விழுந்துராதா பல லட்சம் விழுந்துராதா கோடி விழுந்துராதா மூணு கோடி மூணு லட்சம் விழுந்துராதா ஆசைதான சோதர்களே அதே போல ஊரில் இருக்கிற அவ்வளவு ஆண்கள் வல்லாவுடைய பாதையில போயிடணும் ஊர்ல இருக்கிற அவ்வளவு சிறுவர்களும் தொழுகையாளி ஆயிரணும் ஊர்ல இருக்கிற அவ்வளவு பெண்களும் காலமான அஞ்சு நேரம் தொழுகிறவங்களாக அல்ல நினைக்கிறவங்களாக பாவம் செய்யாதவங்களாக இந்த பாவத்தை திரும்பி பார்க்க ஊர் பூரா சொர்க்கத்தினுடைய நிர்மலம் தொடர்கிற மாதிரி நேற்று தெரியும் அது அல்லாஹ் சொர்க்கத்தில் துனியாவிலே ஆக்கிரம் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை அல்லா பாக்குறதெல்லாம் வல்ல ஜாஹது பீனா முஜாஹதா செய்யறோம்னு பாக்குறான் யாருடைய கல்வி நாம போய் ஒண்ணும் செய்ய முடியாது ஏன்னா ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி பிறக்க வைக்கிறவே இல்லையா இல்ல அடுத்தவங்களுடைய ஹார்ட் வாங்கி வச்சுக்கலாமா அதெல்லாம் இல்ல கல்வியில் வரக்கூடிய ஒரு கைசியத்தோடு அல்லாவுடைய நம்பிக்கைங்கிறது அறிவுனால வர்றது இல்லை அறிவை அடக்கிறதுனால வர்றது நல்ல அவங்க சோதர்களே யாருக்கு அறிவு கூடவோ அவளுக்கு அண்ணாவுடைய நம்பிக்கை வருங்கிறது இல்லை யாருக்கு அறிவை அடக்கி பழகிட்டாங்களோ அறிவை அல்லா சொன்னதால் நடக்கி பழகிட்டாங்களோ அறிவை அண்ணா அன்னலார் சொல்லலாறு சிறந்த வழியில ஆக்கி பழகிட்டாங்களோ அவங்களுக்கு உள்ளிருந்து உணர்வு அண்ணா போடுவது உள்ளிருந்து சத்து வெளியிருந்து வர்றது அண்ணா ஒருவன்கிறது வெளியிருந்து பார்த்தா ஃபேன் அல்லாவா தெரியும் காத்து இல்லாத நேரத்தில் ஃபேன் போட்டா அது அல்லாவா தெரியும் டாக்டர் போய் உட்கார்ந்து சார் எப்படியாவது நல்லாக்கி டாக்டர் அல்லாவா தெரியுவார் வக்கீல்கிட்ட போய் உட்கார்ந்து பார்த்துருக்கீங்களா பெரிய பெரிய முதலாளி ரம்ஜான் முசாபர் உட்கார்ந்து இருப்பாங்க சாப்பாடு விஷயத்து வாங்கி வந்தாலும் பார்த்துருப்பீங்க பள்ளியாசர் தயிர் சாப்பாடு வக்கீல்கிட்ட அவர் என்ன அவருக்கு இங்க கடை அங்க கடை அந்த அந்த வியாபாரம் இந்த வியாபாரம் இங்க வக்கீல் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் என்னன்னு சொன்னா எப்படியாவது வக்கீல் காப்பாத்திடுவார் டாக்டர் காப்பாத்திடுவார் சும்மா வயிற்றால போயிருச்சுங்க வேற ஒண்ணும் இல்லை ஈரோடு இஸ்கிமால மூலம் உமர் சார் சொன்னது என்ன எனக்கு அவன் மேலான சார் தாய் ஜெயித் சார் சொன்னது என்ன ஆகும் வயிற்றால போயிருச்சு எத்தனை தடவை அது பேர் மட்டும் மரியாதையா வைக்கிறது இந்த காலத்துல இருக்கு எல்லாத்துக்குமே பேர் கொஞ்சம் மரியாதையா வைக்கணும் என்னங்க லூஸ் மோஷன் இது கம்பீரமா இருக்கு கேட்டா அதே மாதிரி நான் சொல்லுவேன் கூட எங்கேயும் சொன்னேன் கக்கூஸ் போயிட்டு வந்தேன் வெளிச்சம் வீட்டு வந்தேன் அந்த காலத்துல சொல்லுவாங்க கால் கழுவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல பழக்கம் கக்கூஸ் அது இப்ப எங்க போயிட்டு பாத்ரூம் பாத்ரூம் குளிக்கிற இடம் இருக்க போய் அதாவது செஞ்சுக்கிறது அதுல அட்டாச் பாத்ரூம் சொல்லவே வேண்டியது அந்த பாத்ரூம் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஜன்னத்தா தெரியும் துனியா பூரா நமக்கு பாத்ரூம் தான் அதற்கு ஆதம் வந்ததே அதுக்கு தான் இங்க வந்தது அதற்கு ஆதம் வந்ததே துரியாவது அதனால பள்ளிவாசலுக்குள்ள போகும்போது வலது கால எடுத்து வச்சு போகணும் வெளியே வரும்போது இடது கால எடுத்து வச்சு வரணும் அப்படிதாங்க உள்ள போகும்போது வலது காலம் எடுத்து வச்சு போகும் வெளியே வரும்போது இடது காலம் எடுத்து வச்சு போகும் கக்கூஸ்குள்ள போகும்போது கக்கூசுக்குள்ள போகும்போது இடது கால் பள்ளிவாசல் வெளியே வரும்போது இடது கால் அப்ப என்ன அர்த்தம் பள்ளிவாசல் வெளியே வந்தாலே ரெண்டு வந்த மாதிரி பள்ளிவாசல் வெளியே வந்தாலே எப்படி கக்கூசுக்கு போனாலும் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வெளியே வரணும் அதே போல பள்ளிவாசலை விட்டு வெளியே போனால் சீக்கிரமா வேலையை முடிச்சு எங்க வரணும் வெளியே இருக்கிறவங்க கூட்டிட்டு பள்ளிவாசலுக்கு இதுதான் அர்த்தம் ஆனா இன்னைக்கு நமக்கு அது விளங்கணுங்கிறதுக்காக சொல்றதுக்கு அல்லா அல்லாவிடத்தில் கேட்கணும் எப்படியாவது அல்லா தலா நம்ம எல்லாருக்கும் விளங்க வச்சிடணும் செய்ய வச்சிடணும் அல்லாவுக்கு இப்படி கேட்கணும் அல்லாவுக்கு இறக்கணும் இன்னி ஆனால் கபூர் ரஹீம் எல்லாம் சொல்ல நான் தான் கபூர் நான் தான் ரஹீம் என்ன தவிர வேற கபூர் கிடையாது என்ன தவிர வேற ரஹீம் கிடையாது என்ன தவிர வேற ரஹீம் கிடையாது என்ன தவிர வேற கபூர் இன்னும் அதாபி போல அதாபு ஷதீர் என்ன அதாபு மாதிரி வேற கடுமையான அதாபும் கிடையாது இந்த உலகத்துல அதாபும் இல்ல சுகமும் இல்ல சொல்றது இந்த உலகத்துல வர்ற அதாபெல்லாம் அதாபு இல்ல சும்மா சொல்றோம் பெரிய அதாபா போச்சு பேச்சு பேச்சு இவரோட பெரிய அதாபா போச்சு அதனால பெரிய அதாபா போச்சு இதனால பெரிய அதாபா போச்சு சொல்றான் இதெல்லாம் இல்ல சும்மா அப்படி ஒரு அதை ஒரு ஒரு முன்மாதிரி நமூனா அல்ல காட்டுவோம் சில சமயத்துல நரகத்துடைய நமூனா அந்த காட்டி விட்டுருவான் சில சமயத்துல சொர்க்கத்துடைய நமூனா அல்ல லேசா காட்டி விட்டுருவான் பெரிய நிக்காக எடுத்துக்கலாம் இல்லைங்களா நிக்காக ஒரு தான் ஜன்னத்துடைய நமூனா சொர்க்கத்துல அல்லாவை பார்க்கும்போது சொர்க்கத்தினுடைய நேமத்துகள் மறந்து போகும் அவ்வளவு சுகமா இருக்கும் கொஞ்சம் பொறுங்க சகோதரர்களே நம்ம மௌத்தாக வேண்டியது அங்கிருந்து கிராமத்து ஆரம்பம் மஷர் மைதானம் வரும் ஜன்னத்துக்கு போயிருவோம் அல்லாஹ் தாலாவுடைய தீதார்கள் எரவுலகு அல்லாஹை பார்ப்பார்கள் கமா தரவுன லைலத்தல் எப்படி பௌர்ணமி இரவில பௌர்ணமி நிலவை பார்க்கிறீர்களோ அது போல அல்லாஹை பார்க்கிறீர்கள் என்ன அர்த்தம் பௌர்ணமி நிலவை பார்க்கறதுல யாருக்கு யார் பார்க்கறதுனால இடைஞ்சல் எல்லாரும் ஒரே நேரத்தில் பார்ப்பாங்க யாருக்கு யார் பார்க்கறதுனால தடை இல்லையோ அதே போல அல்லாஹை பார்ப்பார்கள் அந்த பீகார் எப்படி இருக்கு அதான் சகோதரர்கள் பேரின்பம் நிக்காக கிடைக்கிற இன்பத்துக்கு சிற்றின்பம் பேரு என்ன இதுக்கு மட்டும் இன்பம் பேர் மக்கள்கள் இன்பம் பேர் இல்லையா இல்ல சகோதரர்களே மற்றவர்களா இன்பம் பேர் இல்லையா சும்மா பேர் வச்சிருக்கிறோம் உண்மையில ஒரே ஒரு இன்பம் இருக்கு சிற்றின்பம் அது பேரின்பத்துக்கு மாடல் என்ன சிற்றின்பத்தில் சாப்பிட்டா வாய்க்கு ருசி பார்த்தா கண்ணுக்கு ருசி கேட்டா காதுக்கு ருசி கொட்டா கைக்கு ருசி நல்ல இடத்துல நடந்தா காலுக்கு ருசி நல்லது சிந்தித்தா மூளைக்கு ருசி நல்ல செய்தி கேட்டா மனசுக்கு ருசி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்புக்கு ருசி சிற்றின்பம் எல்லா உறுப்புக்கும் ஒரே நேரத்தில் ருசி சிற்றின்பம் என்பது எல்லா நேரத்துக்கும் ஒரே நேரத்தில் ருசி எல்லா உறுப்புக்கும் ஒரே நேரத்தில் ருசி இதே போல பேரின்பம் என்பது சொர்க்கத்துடைய மற்றதெல்லாம் ஒவ்வொரு உறுப்புக்கு ருசி அல்ல அவை பார்ப்பது எல்லா உறுப்புக்கும் ஒரே நேரத்தில் அதை விட பெரிய ஒரு இன்பமே இருக்காது ஒரு பெரிய ருசி ஒரு உலக மக்களை அங்க அழைச்சு கொண்டு போறதுக்கான முயற்சி இருந்தே தவிர வேற எதுக்காக முயற்சி செய்யல அதாவது மரியமலை சொல்லாம் கேட்டாங்க எப்படி எப்படி எனக்கு குழந்தை பிறக்க முடியும் வலம் எம் சசினி பஷருன் வலம் அக்குபகையா என்னை ஒரு ஆண் தொடவும் இல்லை கணவராக இருந்து என்னை ஒரு ஆண் தொடவும் இல்லை வலம் பகையா நான் அச்சூரியமும் விபச்சாரமும் செய்யவும் இல்லை எனக்கு எப்படி குழந்தை உண்டாக்க முடியும் அல்லா சொன்னாவ கதாலிக்கு அப்படித்தான் கால ரப்புக்கு ஹுவாலி ஐயின் உன்னுடைய ரப்பு அதன் மீது சக்தி பெற்றவனாக இருக்கிறான் அவ்வளவுதான் பதில் அல்லாஹத்தால சொல்லிட்டான் இது சொல்லி முடிஞ்ச உடனே சொல்லி முடிஞ்ச உடனே அஜாஹல் மகா ஜிதா நகலா அவர்களுக்கு வயிறு இதாகிவிட்டது குழந்தை முழுமையாகிவிட்டது பத்து மாசம் எல்லாம் இல்லைங்க அப்பவே அதில் ஜிபிரில் என்ன செய்யறாங்க வேற ஒண்ணு செய்யல அதில் ஜிபிரில் அலிஸ்லாம் அல்லாஹுடைய ஹுக்குமத் கொண்டு ஊத்த அல்லாஹ் செய்ய சொன்னதை ஒரு ஊது ஊதினார்கள் அவர்தான் வேற ஒன்றுமே செய்யல ஜிபிரி அலிஸ்லாம் மறைஞ்சிட்டாங்க வேற ஒன்றுமே செய்யல ஜிபிரி அலிஸ்லாம் மறைஞ்சிட்டாங்க அந்த ஊதர உடனேயே இவர்களுக்கு கர்ப்பம் உண்டாயிருச்சு அந்த நேரத்திலேயே வயிறு பெருசாயிருச்சு அந்த நேரத்திலே குழந்தை முழுசாயிருச்சு எப்படி முழுசாகும் அதே நேரத்தில் உங்க பார்த்தாங்க நீங்க இருந்தா ஒண்ணு ஆக முடியாது ஆகையினால அங்கிருந்து தூரமாக தள்ளி போய்விட்டார்கள் சொன்னார்கள் நான் மௌத்தா இருந்தால் நான் மௌத் லாண்டி நான் மௌத்தாகி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்னை பற்றி இந்த உலகத்திலே எல்லா மக்களும் மறந்து போயிருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் இப்ப ஜனங்கள் கேட்பாங்களே குழந்தை எப்படி பிறந்துச்சுன்னு கேட்பாங்களே நான் என்ன பதில் சொல்றேன் எங்க வந்துட்டாங்க தூரமா ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன ஓடை மழை பெஞ்சா தண்ணி வரும் ஆனால் அந்த இடத்துல தண்ணி வந்து எவ்வளவு காலமோ தெரியாது அதுக்கு பக்கத்துல ஒரு காய்த்து போல பேரிச்சு மரம் அங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா நான் விட்டு கபல ஹாதா இதுக்கு முன்னால மௌத்தா இருந்தா நல்லா இருக்குமே இப்ப நான் என்ன செய்யறது கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுங்களா அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுங்களா உஸ்ஸி இலைக்கு பிஜிதி நகலத்தி சாக்கி தாலைக்கு துசபன் ஜலியா வகுலி வஷ்ரபி வகர்ரி பிஹா ஐனன் வகர்ரி பிஹா ஐனன் فإما ترين من البشر أحدا فقولي إني نذرت للرحمن صوما فلن أكلم اليوم إنسيا அல்லாஹ் சுத்தமா சொல்லிட்டான் போறான் ஒண்ணும் கவலைப்படாத உஸ்தி இலைக்கு மிஞ்சியது நகலுக்கு அதுக்கு பிரசவத்துக்கு முன்னால சாப்பாடு கொடுக்கணும் அந்த பிரசவ நேரத்தில் அந்த இயற்கையா பிரசவமானால் அந்த நேரத்தில் வயிறு வயிறு நிரம்பி இல்லைன்னு சொன்னா அந்த கஷ்டம் பல மடங்கா தெரியும் உலகத்திலேயே வேதனைகள்ல ஆக கூடுதல் வேதனை பெண்ணுக்கு தான் வருது பிரசவத்தில் தான் வருது உலகத்திலேயே பெரிய வேதனை அதுதான் வேதனைக்கு ஒரு அளவு ஸ்கேல் போட்டு அளந்தால் உலகத்திலே பெரிய வேதனை அதுதான் அது பெண்ணுக்கு வருது இப்ப அந்த நேரத்தில் வயிறு நம்பி இருக்கணும் இப்ப இவங்களும் பசியா இருந்தாங்க காஞ்சு போல பேரிச்சு மரம் காஞ்சு ஈரமா இருக்கிற பேச்சு மலை காஞ்சு போன பேரிச்சு மரம் அந்த காலத்துல காஞ்சி தெரியாதா நிக்கிது இந்த ஓடைய தண்ணி வந்து எவ்வளவு காலமும் தெரியாது அல்லா சொன்னா அந்த மரத்தை லேக உழுக்குங்க அதுல இருந்து ருத்தபன் ஜனியா செழிப்பான பசுமையான பேச்சு மரம் எல்லாமே ஆச்சரிய சகோதரர்களே காஞ்ச மரத்துல பேச்சு மழை வரும்போது நாம தேச அடுப்புல வச்ச சட்டியில சோறு வராதா வரும் நம்புறா வரும் வராதுன்னு நம்புறா வராது நம்பிக்கை பொறுத்து அல்ல நடக்கிறோம் நாம அல்லா எப்படி நம்புறோமோ அல்லா அப்படி நடப்போம் நாம என்ன நம்பி பழகல அல்லாவை டெஸ்ட் பண்றோம் அல்லாவும் டெஸ்ட் பண்றோம் அல்லா டெஸ்ட் பண்ற வேலையெல்லாம் செய்யக்கூடாது பார்க்கலாம் போய் பார்க்கலாம் மூணு நாள் முதல்ல போய் பார்க்கலாம் அல்லாவும் சொல்லுவா இவனை பட்டினி போட்டு பார்க்கலாம் உடனே கிடைக்கிறதா இருந்தா அவ்வளவு பேர் போயிடுவாங்களே உடனே கிடைக்காத சோதர்களே அல்லாஹால சோதிச்சு பார்ப்பான் அல்லாஹால சோதிச்சு பார்ப்பான் அண்ணா சோதிச்சு பார்ப்பான் அதனால ஜமாத்துல போன சொல்லுவாங்க தொழுதா பறக்கத் கிடைக்கும் ரிசிக் கிடைக்குங்கிறதெல்லாம் வாஸ்தவம் ஆனால் உடனே கிடைக்கும் யார் சொன்னது தொழுதா பறக்கத்து இருக்கு அதான் இதுல படிச்சிருக்கிறோம் பதினஞ்சு வகையான பறக்கத்து படிச்சிருக்கிற துணியாவே மகத்திலே ஆசிரியத்தில் படிச்சிருக்கிறோம் ஆனா இதுவெல்லாம் உடனுக்குடனே கிடைக்கும் சொல்லல وَأَمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاصْطَبِرْ عَلَيْهَا لَا نَسْأَلُكَ رِزْقًا نَحْنُ نَرْزُقُكَ நீங்கள் கு- உங்களுடைய குடும்பத்தாரை தொழுகும்படி ஏவுங்கள் வஸ்தபிர் அலைஹா அதன் மீது நீங்களும் நிலைத்து நில்லுங்கள் தொழுகையில் என்ன இருக்கணும் நிலச்சி வைக்கணும் தொழுகையில நிலச்சி வைக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா பாங்க சொன்ன உடனே பள்ளி நோக்கி நடந்துடணும் காமத்தனைக்கும் கைத்தறியாக பார்க்க கூடாது இதுதான் தொழுகையில நிலச்சி வைக்கிறதுக்கு அடையாளம் இது ஒண்ணு யாவும் வைங்க பாலிசத்த காதல வந்து பள்ளிக்கு புறப்பட்டு இரு துறைகளில் நினைச்சிருக்கிறவன் அடையாளம் காமத்து எத்தனைக்கு இதுவும் பார்க்கறது காமத்து ஒன்னை காலுக்கு நுகரு கரெக்டா ஒன்னை காலுக்கு புறப்படுறாரு என்ன அங்கிருந்து எப்படி அந்த பருந்து கீழே இருக்கிற மீனை நோக்கி குறி வச்சு வருதோ பருந்து மேல இருந்து இந்த தண்ணியில இருக்கிற மீன் அது மாதிரி மீன் கொத்தி மேல இருந்து தண்ணியில இருக்கிற மீன் போய்கிட்டு இருக்கும் போது நான் அங்கிருந்து வரவும் இங்கிருந்து நகரவும் எந்த இடத்துல இருந்தா மீன் கிடைக்கும் கால்குலேட் பண்ணி தான் அங்கிருந்து வரும் அதே போல நான் இங்க இருந்து கடையில இருந்து போறேன் இமாம் ஓதுவாரு ருக்குக்கு எப்போ போவாரு நான் எப்போ போய் ருக்குன்னு சேர்ந்துருவேன் அந்த டைம் மிச்சம் எந்த டைம் ஒரு ரகாத்தோட டைம் மிச்சம் நம்ம ஜனங்க எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ரொம்ப பாபந்தி அதுல மட்டும் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்த ஒரு ரக்காத்துக்கு ஒரு நிமிஷமா இல்ல ஒன்றரை நிமிஷமா ஆச்சுங்கள கிராத்துக்கு இந்த ரெண்டு நிமிஷத்தை ஒன்றரை நிமிஷத்தை மிச்சம் பண்ணிட்டா ருக்குவில சேர்ந்தால் அதே கணக்கு தான் முந்தையே வந்து தக்பீர் தாரியமா இருந்தாலும் அதே கணக்கு தான் எதுக்கு முந்தைய வந்து ரெண்டு ரக்காத் வேஸ்ட் பண்ணும் அங்க நிக்கிற நேரம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறத விட பெரும் குற்றம் எதுவும் இருக்க முடியுமா சகோதரர்கள் சரி வந்துட்டார் இமாவும் சைதாவுக்கு போயிட்டார் ருக்கு முடிச்சு எங்க போயிட்டார் எங்க போயிட்டாருங்க இப்ப வந்து இப்படி நிப்பாரு சட்டை எடுத்து விட்டு அந்த ரெண்டு ரெக்கார்ட் முடிச்சு வரட்டும் சும்மா ஏன் போய் இந்த ஒரு தான் வேஸ்ட் பண்ணு போக மாட்டாரு போக மாட்டாரு ஏன்னா இந்த ஒரு தான் எந்த கணக்கில் வராது இல்ல நாலு ரெக்கார்ட் அங்கிருந்து ஆரம்பமாக நிக்கிறது இந்த ஒரு தான் போய் சேர்ந்தா ரெண்டு சேதா செய்ய வேண்டியது வரும் அந்த ஒரு சேதா இது வேஸ்ட் பண்ணும் சும்மா அப்படியே விட்டு இதை தொட்டி சரி பண்ணிக்கிட்டு சட்டை சரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஏன்னா எதையும் வேஸ்ட் பண்ணி பழக்கமே இல்லை நல்லது நகலத்தை பேச்சுமரத்தை பிடித்து ஆட்டுங்கள் உங்களுக்கு அதிலிருந்து பசுமையான மரம் விடுகும் அந்த ஓடைக்கு செல்லுங்கள் அதிலிருந்து சுத்தமான தண்ணீர் கிடைக்கும் காஞ்சு போன ஓடையிலிருந்து தண்ணீர் காஞ்சு போன மரத்திலிருந்து மரம் அல்லா அத்தலா புதுமா செஞ்சு காட்டினான் குழி அப்படின்னு அதை சாப்பிடுங்கள் பேரித்த மலத்தை சாப்பிடுங்கள் வஷ்ரபி இந்த தண்ணீரை குடியுங்கள் ஒகர்வி ஐனா குழந்தை பிறக்கும் ஒரு குழந்தை ஒருத்தருக்கு பத்து வருஷத்துக்கு பிறகு குழந்தை பிறந்தா கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷத்துக்கு பிறகு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை எப்படி பாப்பாருங்க கணவன் மனைவியும் சேர்ந்து சீராட்டி பாலூட்டி தாளாட்டி எப்படி பார்ப்பார்களோ அது போல கர்வி ஐரன் அந்த குழந்தை பார்த்து கண்குளிர்ச்சி அடையுங்கள் யாராவது வந்து கேட்டா குழந்தை எப்படி கிடைச்சு யாராவது வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது யாராவது வந்து கேட்டா சொல்லுங்க நான் அல்லாஹுக்காக இன்று பேசாமல் இருக்கிற நோன்பு வைத்திருக்கிறேன் வேண்டாம் என்ன ஆகும் பையனை காமிச்சிருங்க பையன் பேசிக்குவார் எந்த எந்த பையன் இப்பதான் பிறந்திருக்கிற பையன் இப்ப குழந்தை பிறந்துருச்சு இவங்க சாப்பிட்டாங்க எல்லாம் செஞ்சாங்க இப்ப ஜனங்க வந்துட்டாங்க எப்படி குழந்தை வந்துச்சு உங்க குடும்பத்துல யாருமே இந்த மாதிரி வேலை செஞ்சதே இல்லையே சொல்லுங்க அப்படிதான் சொல்லுவாங்க உங்க அண்ணன் நல்ல மனுஷன் அந்த அத்தா நல்ல மனுஷன் நீ ஏன்டா இப்படி சுத்துறீங்க அவர் அதுக்கு மேல செஞ்சிருப்பார் அத்தா எந்த தகப்பனும் தன்னோட இருபத்தஞ்சாவது வயசுல தான் செஞ்ச எந்த குற்றத்தையும் தன் மகன் செய்யாம பார்த்துக்குவார் எந்த தகப்பனும் தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசுல நான் செஞ்ச குத்தம் பூரா தெரியும் நம்ம என்னென்ன செஞ்சோம் இவன் அதை செய்யறானான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு அதனால செய்யலாம்னு சொல்ல வரல ஏதோ தாப்பனார் தவறி செஞ்சுட்டார் தௌபா செய்துட்டார் அதனால நம்மளும் தவறணும்னு கட்டாயம் இல்லை சின்ன வயசுலயே நல்லா இருக்குது அது விலாயத்தினுடைய முதல் தரம் அரிசுடைய நிறைவு கிடைக்கிறது அடையாளம் சின்ன வயசுலயே நல்லா இருக்கும் அப்படியே நல்லா இருக்கும் பைம்மா தலையின் மினல் பஷிரி அகதன் மனிதர்கள் யாராவது பார்த்து விட்டால் கூலி நீங்கள் சொல்லுங்கள் இன்னி நரத்துல ரஹ்மான் இசௌமன் நான் அல்லாஹிற்காக நோன்பு வைத்திருக்கிறேன் பல முக்கல்லிம் மல்லியோவின் சியா நான் எந்த மனித மனிதத்தோடும் பேச மாட்டேன் ஜனங்க பேச மாட்டேன் விடுவாங்களா அல்லாஹ் சொல்லிட்டா நீ அந்த பையனை காமிச்சிருந்த எல்லாரும் வந்து கேட்டாங்க இவங்க சொன்ன பேச மாட்டேன் பேசக்கூடாது அந்த மூணு பேர் பொம்பளை சொல்லுதுக்கா தெரியுங்கல்ல எலி வந்துச்சா இவ சொன்னா எலி வந்துருச்சு என்று தொழுகும் போதே அவ சொன்னா என்ன தொழுகையில பேச வேண்டாம் இவனு தொழுகிட்டேன் மூணாவது சொன்னாலும் நான் ஒருக்குதான் பேசாதவன் கேட்டதே இல்லைங்களா பழைய கதைங்க புளிச்சு போன கதை முன்னர் பேசிட்டாங்க பாருங்க சில இடத்துல இருக்குது பேசாதேன்னு சொல்லணும் சில இடத்துல பேசாதேன்னு சொன்னாலும் நீங்க பேசிட்டீங்க எப்படி போல குத்துவா ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஜும்மாவில் பக்கத்துல இருக்கிற பேசுறார் இப்ப பேசாதேன்னு சொல்லலாமா மம்பால மம்பால யார் சொன்னாலோ பேசாதே என்று பக்கத்தில் தான் அவருடைய ஜும்மா போச்சு ஒரு நேரம் வரும் பேசாதேன்னு பேசக்கூடாது அதற்கு பெரிய இருக்கிறவங்க அஷாரத்திலே அந்த குழந்தை பக்கம் கை காமித்தார்கள் கை கொண்டு கல்வி உனக்கான வில்மதி சபியா அவங்க கேட்டாங்க தொட்டியை போட்டுருக்கிறீங்க அந்த குழந்தைகிட்ட போய் நாங்க என்ன பேசுறது இருக்க மாட்டாங்க பத்தா குழந்தை பிறந்திருக்கு தொட்டியில இருக்குது கை கொண்டு கல்வி நாங்கள் எப்படி பேசுவது மண்கான பில்மகதி சபியா யார் குழந்தையில தொட்டியில குழந்தையா படுத்திருக்கு அதுக்கு போய் கேட்க சொல்றேன் நான் எப்படி கேட்கறதுன்னு கேட்டாங்க குழந்தைக்கு போய் இவங்க கேட்கல குழந்தை பேச ஆரம்பிச்சு சகோதரர்களே இன்னி அபதுல்லா நான் அல்லாஹருடைய அடிமை யார் பேசுறா தொட்டியில குழந்தை அங்க யார் பேசல யார் பேசல நூத்தி இருபது வயசு ஜக்கரியா இஸ்லாம் பேசல இங்க தொட்டில குழந்தை பேசுது நம்புங்க சோழர்கள் அல்லாத நம்புங்க அல்லாஹ் பேச வச்சா பேச வைப்பான் நிக்க வச்சா நிக்க வைப்பான் பிறக்க வச்சா பிறக்க வைப்பான் இல்லண்டா இல்ல அல்ல மாமாண்டா அல்ல அல்ல சொன்னதுக்கு பேர் செயல் அல்ல செய்யாதெல்லாம் இல்ல அல்ல செஞ்சதெல்லாம் இருக்குது நாம ஒண்ணும் இல்லை அல்லாஹ் ஆட்டி வைக்கிறான் நாம் ஆடுகிறோம் அல்ல செய்ய வைக்கிறான் நாம் செய்கிறோம் அல்லா பேச வைக்கிறான் நாம் பேசுகிறோம் அல்ல நடக்க வைக்கிறான் நாம் நடக்கிறோம் ஹயா தவன் கையிலே மௌத்தவன் இது விளங்குறதுக்கு தான் இன்னி அவதுல்லோ ஆசானியல் கிதாப் எனக்கு அல்லாஹ் கிதாப் தந்திருக்கிறான் வேதம் தந்திருக்கிறான் யார் சொல்றது பெட்டியில கிடக்கிற குழந்தை வெறும் பேசுற சகோதரர்களை ஒரு நீண்ட பயான் ஆனா இன்னியா அபுதுல்லா அந்த குழந்தை பெட்டியில கிடக்கிற குழந்தை இன்னியா அபுதுல்லா ஆசானியல் கிதாப் வஜாலனி ஆசானியல் கிதாப் வஜாலனி இன்னி அபுதுல்லா ஆசானியல் கிதாப் வஜாலனி நபியா وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم أموت ويوم أبعث حيا ذلك عيسى بن مريم அதான் மரியம் இது பூரா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டில பேசினது இப்ப நான் வாசிக்கும் பூரா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டில இன்னி அப்துல்லா நான் அல்லாஹ்வுடைய அடிமை உங்களுக்கு எல்லாம் அடிமை இல்லை அல்லாஹ்வுடைய அடிமை அல்லாஹ் எனக்கு கிதாப் தந்திருக்கிறான் வஜாலனி நபியா என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான் வஜாலனி முபாரக்கன் ஐநவா குறித்து எங்கிருந்தாலும் என்னை பறக்கத்துள்ளவனாக பறக்கத்துள்ளவனாக ஆக்கி வைத்திருக்கிறான் வலமை ஜாலனி துப்பாரன் சட்டையா வருடம் வாலிதத்தி வலம் எக்கும் துப்பாரன் சட்டையா எனவே தாய்க்கு நன்மை செய்கிறவனாக ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த இடத்துல வாலிதத்தின்னு சொன்னதுல இருந்தே எனக்கு வாலிது இல்லை தகப்பன் இல்லைங்கிறது அல்ல காரணம் யார் இல்லை தகப்பன் இல்ல தாயார் மட்டும்தான் அதனாலதான் என்னுடைய இருவர் தாய் வந்து இருவருக்கும் நல்லவராக ஆக்கி வைத்திருக்கிறான் சொல்லல என்னுடைய தாய்க்கு நல்ல செய்கிறவனாக அல்லா என்னை ஆக்கி வைத்திருக்கிறான் ஜாலினி ஜப்பாரன் சட்டையா என்னை அடக்கி ஆடுகிற மூதேவியாக அல்லா என்னை ஆக்கவில்லை அழைக்க என் மீது அல்லா சலாமத்தை தந்திருக்கிறான் நான் யோக உரித்து நான் பிறந்த நாளிலும் வயோம அமுத்து நான் மூத்தாகிற நாளிலும் வயோம உபாசு ஐயா நான் ஹயாத்தாக திரும்ப திரும்ப கயானத்தில் எழுப்பப்படுகிறது அப்பொழுதும் அல்லா என்னை என்னாக்கி வைத்திருக்கிறான் வரக்கத்துள்ளவராக பூரா யாரு பேசுறது அதற்கு சீசா தொட்டி அங்க அதர் ஜக்கரியா அலிஸ்லாம் மூணு நாள் சலா சலையாலின் சவியா பேசல நூத்தி இருபது வயசுல பிறக்க வைக்கணுமா பிறக்க வைக்க முடியும் நூத்தி இருபது வயசு வரைக்கும் பிறக்காம வைக்கவும் முடியும் நூத்தி இருபது வயசுல பிறக்க வைக்கவும் முடியும் கல்யாணம் ஆன பிறகு பிறக்காம வைக்கவும் முடியும் கல்யாணம் ஆகாமலேயே பிறக்க வைக்கவும் முடியும் அவளுக்கு தமிழ் இறந்தார் அவளுக்கு தமிழ் இறந்தார் எப்படிங்கிற கேள்வியே இல்லை சோதரர்களே ஏங்கிற கேள்வி இல்லை உலகத்துல எல்லாரும் சொல்றாங்க நம்பர் தெரிஞ்சுட்டோம் தெரிஞ்சுட்டோம் என்ன தெரிஞ்சுட்டீங்க என்ன தெரிஞ்சுட்டீங்க பாருங்க நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கிறவங்க அலமது இல்லா எல்லாரும் தமிழைய விளங்கின மக்கள் எல்லாரும் முன்னால் எல்லாருடைய பாதையில போறவங்க சில்லா போறவங்க தான் எல்லாரும் வந்திருக்காங்க கூட்டம் பாருங்க யார் அங்க நடந்தில்லை யார் அங்க இல்லை எல்லாம் உட்காந்து இதுவே அடையாளம் இந்த கூட்டம் பாரக்கான கூட்டம் ஒரு நபர் கூட அங்க கிடையாது எங்கேயுமே கிடையாது எல்லாரும் அல்லாவுடைய கிருமியில கேட்டுக்கிட்டு இருக்கிறது மட்டுமல்ல சமயனாவா தானா அல்லா ரசூடைய சொல்லை கேட்க உடனே வழிபடுவோம் அல்லாவுடைய பாதையில புறப்பட தயாரா இருக்கிற மக்கள் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன எல்லாரும் சேர்த்து ஒரு அமைப்பாக நம்ம ஆகிறதுக்கும் புறப்படுறதுக்கும் ஒரு நேரத்தை முடிவு பண்றதுக்கும் தான் சேர்ந்திருக்கிறோம் போகாம இருக்கிறவங்களும் இருந்தாங்க அதனால நான் சொல்ல வர்றேன் உலகத்துல என்ன தெரிஞ்சுட்டோம் பாருங்க ஒரு வஸ்து ஒரு பொருள் ஒன்று இருக்கு பொருள் ஒன்று இருக்கு பொருளுடைய ஹக்கீக்கத்து ஒன்று இருக்கு அந்த பொருள் எதிலிருந்து வந்தது எப்படி வந்தது அந்த பொருளுடைய அந்தரங்கம் என்ன ஹக்கீக்கத்து அந்த பொருளுடைய அந்தரங்கம் என்ன எல்லாம் தெரிஞ்சுட்டேன்னு சொல்றாங்க சொல்லுங்க மண்ணுடைய ஹக்கீக்கத் தண்ணியுடைய ஹக்கீக்கத் நெருப்புடைய ஹக்கீக்கத் காற்றுடைய ஹக்கீக்கத் காற்று தெரியும் காற்றோட ஹக்கீக்கத் என்ன மூச்சு விடுறோமா இருக்கீங்களா மூச்சு விடுறோம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஏறக்குறைய பதினேழு மூச்சு உள்ள போறது வெளியே வர்றது சேர்த்து ஒண்ணு பதினேழு பதினேழு முப்பத்தி நாலு அது முப்பத்தி நாலு தான் டபுள் டபுளா வச்சு பதினேழு மூச்சு ஒரு நிமிஷம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிஷம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிஷம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது பதினேழுல பிறக்கனா ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பது இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி எண்பது மூச்சு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது மூச்சு விடுறோம் அப்படின்னு இப்பதான் தெரியும் அப்புறம் ஐக்கிய மகாநதி தஷ்ரபோ நீங்கள் குடிக்கிற தண்ணீர் நீங்க போய் செவ்வாயில போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் நெப்டியூனுக்கும் புளூட்டோவுக்கும் பார்க்க வேண்டாம் இல்ல மகாசமுத்திரத்துடைய ஆழங்களுக்கு போய் நான் கேட்கவில்லை அப்புறம் தான் அல்லது தஷ்ரபோன் நீங்கள் குடிக்கிற இந்த தண்ணீரை கொஞ்சம் சிந்தித்தீர்களா அனந்து வந்ததும் நீங்கள் வேகத்திலிருந்து இறக்கிறீர்களா அல்லது நாம் இறக்குகிறோமா யாராவது உலகத்தில் சொல்லட்டும் நாங்கள் தான் இறக்குகிறோம் என்று முடியாத சோதனை முசிலில் இருந்து முசில் என்பது வேகம் கருப்பு வேகம் நீர் கலந்த வேகம் எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு வார்த்தை அம்மா சொல்லி இருக்கலாம் சகாபுனால் அதான் முசிந்தால் அதான் வித்தியாசம் இருக்கு முசுலில் இருந்துதான் கண்ணீர் வருகிறது எப்படி வருகிறது அல்ல சொல்லுகிறான் நான் இறக்குகிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னால இஸ்திமா முடிவு பண்றோம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாலே இஸ்திமா முடிவு பண்றோம் இதே திண்டுக்கல்ல அந்த ஸ்கூல் நடந்த இஸ்திமா முன்னால இருந்து எல்லா ஏற்பாடு செய்து பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் மழையோட எந்த அறிகுறியும் இல்லை பயான் ஆரம்பிக்கும் போது எந்த அறிகுறியும் இல்லை ஆனா மழை பேஞ்சிச்சு பேஞ்சிச்சு பேஞ்சிச்சு பேஞ்சிச்சு பேஞ்சிச்சு அங்க இருக்கிற அவ்வளவு பேர் மைதானத்துக்கு போற வரைக்கும் பேஞ்சிச்சு மழை அமுசா பயான் செய்து இருக்கிறாங்க களிமா செய்துகிட்டு இருக்கிறார் கேட்கிறாங்க எங்க போறீங்க தலை நினைஞ்சா என்ன ஆகி நில்லுங்க தலைதான நினைவு அப்படின்னு சொன்னாங்க நானும் தெரிஞ்சுமா சொன்னேன் தலைதான நினைவு நில்லுங்க எல்லாம் முடிச்சு பிறகு வந்து சொன்னாரு கீழே காலை அரிச்சுட்டு போகுதுங்க உங்களுக்கு அது தெரியல மேல இருந்து பார்த்தா நீங்க தலையை பார்த்து தலையை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க கீழே சாமானும் போய்கிட்டு இருக்குது நாங்களும் போய்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச பிறகு வந்து சொன்னாரு கடைசியாக ஸ்டேஜிலே நிற்க முடியல நிற்க முடியாத ஸ்டேஜ் வந்துருச்சு அதிலிருந்து அல்லாஹால பிரச்சனை அவருடைய கவலை விசாலமாக ஆக்கி வைக்கும் நேற்று கூட சொன்ன அதிலிருந்து துவா செய்யும்போது யாரில் கரம் கரம்கா மாமரா சர்மா ரஹம்கா மாமரா சர்மா அந்த வார்த்தை உள்ளத்தை கொடுக்கிற வார்த்தை சொல்றது சின்ன வார்த்தை அல்லா என்ன கேட்கிறாங்க அதிர்ஜி போவா பத்தாயிரத்து துவா கேட்பான் முதல்ல ஆரம்பத்து துவாவிலே ஆரம்பத்திலே இருக்கும் கரம்கா மாமரா அல்லாஹ் நம்ம கூட நடந்துக்கிறது என்ன மாமலா நடக்கணும் கரமுடைய மாமல ரகமுடைய மாமல கிருவையோடு நம்ம நடந்துக்கிட்டா நம்ம வெற்றி பெற்றுருவோம் அல்ல கணக்கு கேட்க ஆரம்பிச்சா ஆஹ் பாரபர் சாப்பிட பண்ண சேவிக்கு கூட கணக்கு போக முடியாது என்ன பண்ண பார்பர் சாப்பிட்டு போய் நான் ஒரு பார்பர் ஷாப் போயிருந்தேன் அவன் வந்துருச்சு சொல்லக்கூடாதுதான் அவன் எப்படியோ ஒரு நேரம் நிர்பந்தம் வந்துருச்சு பார்பர் ஷாப் போய் பார்பர் சொன்னேன் முடி வெட்டி விடுங்க ஆனால் பூரா தலையும் ஒரே அளவா இருக்கும் இங்க சாதாரண கிராப் வெட்டி வெட்டி பழக்கமா இங்க குறைஞ்சிடும் நடுவு கூடிடும் அப்படி வெட்டினா அது கிராப் ஆயிடும் அதனால முடி வெட்டணும் கத்திரிக்கோள்ல வெட்டணும் ஆனா ஒரே அளவா வெட்டணும் எங்க கூடிடக்கூடாது அப்ப அவர் சொன்னாரு இந்த மதுரசால இருந்து வந்து சொன்ன ஆள்ல இப்படி சொன்னவர்கள் நீங்க ரெண்டாவது ஆளுன்னு சொன்னாங்க இப்ப இதுக்கு முதல்ல யார் சொன்னாங்கன்னு கேட்டாங்க அப்போ சொன்னாங்க பேரு சொன்னது தப்பு இல்லை இப்ராஹிம் மௌலானா மௌலானா அபுசுதோட தம்பி இப்ராஹிம் மௌலானா அவங்களும் இருந்தாங்க அவரு வெட்ட வந்தார் அந்த மௌலானா வெட்ட வந்தார் அப்ப சொன்னாரு இப்ப ரெண்டாவது நீங்க தான் சொல்றீங்க முடிவெட்ட போனாலும் என்ன சொன்ன மார்பத்தை முடி வெட்டி விடுங்கன்னு அவன்கிட்ட தலையை கொடுத்துட்டு தலையோட மூனையும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்காருங்களா அவர் என்ன வெட்டினாரோ வெட்டிட்டாரு இப்ப வந்து பார்த்தா இங்க எல்லாம் கம்மியா இருக்கு நடுவு கூட இருக்கு என்னங்க எப்படி அவர் வெட்டிட்டாரு எனக்கு காசு அவர் கொடுத்தாரா நீங்க கொடுத்தீங்களா நம்ம சொன்னபடி அவர் வெட்டணுமா அவர் வெட்டினபடி நம்ம வெட்டிக்கணுமா எது சுண்ணத்துக்கு எனக்கு தெரியுமா இல்லையா சுண்ணத்துக்கு மாத்தமா ஒரு காரியம் செய்யக்கூடாது இதுக்கு கேள்வி எனக்கு கொடுக்கணும் இந்த கேள்வி எனக்கு முடிவளர ஆரம்பிச்சு பார்பட்ட போனது கேள்வி எனக்கு கொடுத்தாலும் முடியாது அகையாக அதிர்ச்சி இப்படி அல்லா கரம்கா மாமலா பெருமா எங்க கேள்வி கேட்கும் போது அன்பு கருணை இரக்கம் ஈவு அப்படி கேட்ட நடந்துக்க எங்கிட்ட கேள்வி கணக்கு கேட்டாங்க வெற்றி அதிரவா இருக்கு சொல்லுங்க வெற்றி அதுலதான் நமக்கு இந்த தாவத்துடைய பாதை வெற்றியுடைய பாதையாக அதுல ஜக்கரியா அலை நிகழ்ச்சி அதற்கு மரியம் அலை நிகழ்ச்சி என்று ஒரே சூரத்தில் இருக்கு அல்லாஹால இந்த சூரத்தை ஆரம்பிக்கும் போது ருஷியை சொல்லத்தான் வேணும் உள்ளதிலே நீண்ட ஹருப்புகளுக்கு தான் இருக்குது கா யா அஞ்சு இருக்கு வேற இருக்கிற என்ன பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும் ஒன்னா ஒரே இதா சேர்ந்து கா ஹா யா ஐ தெரியும் நமக்கு எப்படி சொன்ன மாதிரி P K M Y Z மாதிரி தான் அல்லது இ e, ஏ ஓ ஐ ஔ அப்படி என்னங்க அர்த்தம் அதே மாதிரி தான் அர்த்தம் தெரியாது எல்லா தப்சீருடைய கடைசி முடிவு தான் அல்லாஹ் ஆலம்பி முராதி ஹிபிதானே அல்லாவுக்கு தான் தெரியும் இது அல்லாவுக்கு தான் தெரியும் நமக்கு யாரெல்லாம் சொன்னா அல்லாவுக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல சொன்னான் என்ன சொல்ல சொன்னா அலிப்லாம் மீம்ல ஆரம்பிச்சு யாசின்லயே அதான் அல்லா சொல்றான் தகவல் அதான் அல்லா சொல்றான் நூன்லி அதான் அல்லா சொல்றான் தகவல் அல்லா தான் சொல்றான் தகாசார் யா மீம் சார்லயே அல்லா சொல்றான் அதை படிச்சுட்டு என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் எனக்கு தெரியுங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது எனக்கு தெரியாது அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹு ஆலமும் அல்லாவுக்கு தெரியும் அன்சுல்லா ஆலமும் உங்களுக்கு தெரியாது ஈமானுடைய அடிப்படை சோதனைகளே என்ன தெரியாது நமக்கு தெரியுமே மண்ணு தெரியும் மண்ணோட ஹசைக்கத் தெரியாது தண்ணி தெரியும் தண்ணியோட ஹசைக்கத் தெரியாது நெருப்பு தெரிய நெருப்போட ஹசைக்க தெரியாது காற்று தெரிய காற்றோட ஹசைக்க தெரியாது இதே போல உலகத்தில் என்னென்ன நடக்கிற சோதர்கள் இதுவெல்லாம் அனுபவங்கள் தான் இன்னைக்கு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு எங்க போயிட்டாங்க பூரா உலகத்தை ஒன்னாக்கிட்டாங்க இன்டர்நெட் மூலமா பூர உலகம் ஒன்னாயிருச்சு நம்ம இல்லைன்னு சொல்லல அதை மதிக்காதவர்கள் நாம் ஏனென்றால் எப்படி உங்களுக்கு அறிவு இருக்கிறதோ போல எங்களுக்கும் அறிவு இருக்கிறது உங்களுக்கு எப்படி பகுத்தறிவு இருக்கிறதோ அதுபோல எங்களுக்கு பகுத்தறிவு இருக்கிறது ஆனால் வெறும் அறிவல்ல பகுத்தறிவு இதை பகுத்தறிகிற அறிவு இது எப்படி வந்துச்சு முப்பத்தாறாயிரத்தி அறுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் கண்ட பக்கத்தில் நம்முடைய இன்சார் பி நிற்குது எழுபத்தி நாலு டிகிரியில டெல்லிக்கு மேல டெல்லிக்கு மேல முப்பத்தாறாயிரத்தி அறுநூத்தி நாற்பது இன்சார் பி அங்கதான் நிற்கிறது அங்க இருந்து நமக்கு எல்லா நியூஸ்களும் வந்துகிட்டே இருக்குது இன்டர்நெட்ல வர்றதும் அப்படித்தான் வருது பாக்கி நியூஸ்ல வர்றதும் அப்படித்தான் வருது நம்ம பாக்குறதும் அதுலதான் பாக்குறோம் பூரா உலகம் ஒன்னு ஆயிடுச்சு அந்த இன்சாட்டின் காரணமா உலகத்துல அத்தனை செய்தி அங்கிருந்து வருது அங்கிருந்து நமக்கு வருது இதெல்லாம் வந்து பிறகு நம்ம பார்க்கிறோம் கேட்கிறோம் உடனுக்குடனே பார்க்கிறோம் கேட்கிறோம் எல்லாம் ஒண்ணு தப்பு இல்லை அற்புதம் தான் உங்களுக்கு அற்புதமான அறிவிப்பில் தான் ஆனால் இந்த அற்புதமான அறிவை எல்லாம் சேர்த்து மனிதர்களுக்கு கொடுத்தாலே அந்த அறிவை படைத்தானே அவனவனும் பெரிய அறிவுள்ளவன் நீ கண்டுபிடிச்சிட்டீங்கிறது வாஸ்தவம் தான் ஆனா என்ன கண்டுபிடிச்சீங்க இது நடந்தா இது நடக்குதுன்னு கண்டுபிடிச்சீங்க அவ்வளவுதான் ஏன் நடக்கிறது சொல்ல தெரியாது சோதனை எக்ஸ்ரே எடுக்க போறோம் எக்ஸ்ரே எடுக்க போறோம் ஜெர்மனியில ரான்ஜென் கண்டுபிடிச்சார் எப்படி கண்டுபிடிச்சார் ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அவருடைய மனைவியுடைய கை கையில் இருக்கிற விரல் இருக்கிற எலும்பு அந்த படத்துல தெரிஞ்சிச்சு ஒரு கதிர்களை ஆராய்ச்சிக்கும் போது ஏதோ கதிர் ஆராய்ச்சி வேறொரு வேலையா அப்போ மனைவியை பிடிக்க சொன்னார் அதை பிடிச்சுக்கன்னு சொல்லி மனைவி பிடிச்சிருந்துச்சு இவர் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அந்த கடைசி அந்த அட்டையில மனைவியினுடைய விரல் எலும்பெல்லாம் தெரியுது இப்பதான் கண்டுபிடித்தால் இதுக்கு பேர் எக்ஸ்ரே புரியாத கதிர் புரியாத புதிர் எக்ஸ் புரியாதுக்கு பேர் ஏயும் பியும் வந்தான் ஏயும் பியும் வந்தான் எக்ஸை சந்தித்தான் என்ன அர்த்தம் ஒரு அறிமுகம் இல்லாத நபரை சந்தித்தான் இன்னைக்கு வரைக்கும் அது ஆட்சி எக்ஸ்ரே அறிமுகம் இல்லாத ரே அறிமுகம் இல்லாத கருவு இன்னைக்கு வரைக்கும் ஏன் விழுகுதுன்னு தெரியாது விழுகுதுன்னு தெரியும் ஏன் விழுகுதுன்னு எங்க அல்லாவுக்கு தான் தெரியும் விமானம் பறக்குது இல்லையா சோதர்களே எப்படி கண்டுபிடிச்சாங்க இப்படி செய்தா அப்படி பறந்துடும் அப்படி இல்ல விமானம் கண்டுபிடிச்சது யாருங்க விமானம் ரைட் சகோதரர்கள் ரைட் சகோதரர்கள் ரைட் ஆல்பர்ட் அவர் ஒரு நாள் என்ன செய்தார் ஒரு தூசி தட்டினார் தூசியை தட்டும் போது இந்த பக்கம் இருந்து காத்து வந்துச்சு இந்த பக்கம் இருந்து காத்து வந்துச்சு அதனால அந்த தூசி டேபிள் மேல வந்து எங்கேயும் போகல அந்த பக்கம் போல இந்த பக்கம் போகல நாலா பக்கத்துல காத்து வந்ததுனால அங்க நின்றுடுச்சு ரெண்டு பக்கத்துல காத்து வந்ததுனால தூசு தூசு படலம் இந்த பக்கம் போல அந்த பக்கம் போல நின்றுடுச்சு இவர் யோசிச்சாரு ரெண்டு பக்கம் ரெண்டு பெரிய உருளை உருட்டுனா நடுவுள்ளது அப்படியே நின்றுக்கும் கண்டுபிடிச்சாரு அதான் விமானம் இப்ப காத்து வந்தால் இது நிச்சயங்கிறத அல்லா உண்டாக்குறது இது ஏதோ எதேச்சியா கண்டுபிடிச்சதே தவிர இவரா கண்டுபிடிச்சதில்லை இவர் கண்டுபிடிக்கும் நினைச்சு இதுவெல்லாம் அனுபவங்களே தவிர அறிவினுடைய அடிப்படை அல்லாஹ் இருந்து வருகிறது இதே போல டெலஸ்கோப்ல பாக்குறாங்க இங்கிருந்து சொல்றாங்க எவ்வளவு வருஷம் ஐநூறு ஒளியாண்டு எவ்வளவு தூரம் வரைக்கும் பாக்குறாங்க டெலஸ்கோப்ல ஐநூறு ஒளியாண்டு ஒரு ஒளியாண்டுங்கிறது ஒன்பதரை லட்சம் கோடி கிலோமீட்டர் ஒரு ஒளியாண்டுங்கிறது ஒன்பது லட்சம் கோடி கிலோமீட்டர் ஒரு ஒளியாண்டு ஐநூறு ஒளியாண்டு தூரம் வரை டெலஸ்கோப்பினால் பார்க்க முடிகிறது அது அங்க உள்ள பெருசாகி காட்டுது அலமதுல்லா சந்தோஷம் பார்க்கறீங்க ஆனா எப்படி கண்டுபிடிச்சீங்க கொஞ்சம் கவனம் சகோதரர் எது ஜெர்மனியில ஒரு கண்ணாடி கடை ஒரு கண்ணாடி கடை தூரத்துல ஒரு மினாரா இருக்கு சர்ச் அங்கு சர்ச்சுடைய மினாரா இருக்கு இந்த கடைக்கார பையன் காலையில எல்லா கண்ணாடியும் தொடச்சு வைக்கணும் கண்காணாடிகள்லாம் தொடச்சு அடுக்கி வைக்கணும் அப்படி தொடச்சுக்கிட்டே இருந்தான் தொடச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு பவர் ரெண்டு வேற வேற பவர் உள்ள கண்ணாடி தொடச்சான் அப்படி தொடக்கும் போது இந்த ரெண்டு கண்ணாடியும் விளையாட்டு தரமா சின்ன பையன் சின்ன பையன் விளையாட்டு தரமா ரெண்டு கண்ணாடி ஒன்னா வச்சு இப்படி பார்த்தான் ரெண்டு கண்ணாடி ஒன்னா வச்சு பார்த்தான் பார்த்தா அந்த தூரத்தில் மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு தூரத்தில் மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு போய் முதலாளிகிட்ட போய் சொன்னா முதலாளி முதலாளி இங்க வந்து பாருங்க உடனே கிறுக்க வச்சு போட்டு வேலை பாடுறா நீ இப்போ கிறுக்குத்தாம உடலிட்டு இருப்பேன் இல்ல முதலாளி வந்து பாருங்க இப்படி நாலஞ்சு தடவை சொன்ன பிறகு முதலாளி வந்து பார்த்தா பார்த்தா ரெண்டையும் வச்சு பார்த்தா அங்க இருக்கிற மனதான் இங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது இங்க இருந்தா டெலஸ்கோப்பே ஆரம்பம் சொல்லுங்க சோதரர்கள்ட்ட இது ஏன் தெரியுதுங்கிறது அல்லா படைச்சது இது தெரியுதுங்கிறது அனுபவத்துல தெரிஞ்சது உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அனுபவம் ஒரு நாள் ஒரு மாடு துள்ளுது மாடு துள்ளுது நல்ல மூடு இருக்கு மாட்டுக்கு செமமூடு சொன்ன விளங்கு அவார்டு துன்புது மாட்டுக்காரன் பார்த்தா என்னடா இன்னைக்கு மாடுக்கு இப்படி மூடு வந்துருச்சு என்னடா திண்டுச்சு போய் பார்த்தா அதுதான் காப்பி கொட்டை அந்த மாடு தின்றது காப்பி கொட்டை தின்றுருக்குது அது மூடு வந்துருச்சு இங்க இருந்தா காப்பி குடிக்கலாம் கண்டுபிடிச்சது உலகத்தில் அனுபவங்கள் தானே தவிர ஒரு இடையை சுற்றி ஒண்டிக்கிட்டே போனாங்க ஒரு இடையை குச்சி உண்டுகிட்டே போனா அந்த குச்சியில கீழே பூண் பிடிச்சிருந்துச்சு பூண் சொன்னா குச்சி உடையாம இருக்கிறதுக்காக இரும்புல பிடிச்சிருந்துச்சு இப்படி ஊண்டிக்கிட்டே போனா ஒரு இடத்துல குச்சி வரமாட்டாங்க இழுத்த கொஞ்சம் கெட்டியா வரும் அப்புறம் வச்சு பார்த்தா இழுத்த கெட்டியா திருப்பி வச்சு பார்த்தா கெட்டியா வரும் என்னடா பார்த்தா அங்கதான் காந்தமே கண்டுபிடிச்சு இதுவெல்லாம் அனுபவம் சோதனைகளே வல்லாஹு யாரும் வான்சுல்லா தாரமும் குரான்ல வேறு மூணு இடத்துல இந்த வார்த்தை இருக்கு அல்லாவுக்குத்தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது வல்லாஹு யாரும் அல்லாவுக்குத்தான் தெரியும் வான்சுல்லா தாரமும் உங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு சொன்னா லா தாளமும் இஸ்திமிராருடைய அர்த்தம் இருக்கு முலாரியுடைய சியாவா இருக்கிறதுனால வருங்கால வார்த்தை உபயோகித்திருக்கிறதுனால இஸ்திமிராருடைய அர்த்தம் இருக்குது என்ன அர்த்தம் உங்களுக்கு நேற்றும் தெரியாது இன்றும் தெரியாது நாளையும் தெரியாது அன்றும் தெரியாது இன்றும் தெரியாது என்றும் தெரியாது அதுவும் தெரியாது இதுவும் தெரியாது எதுவும் தெரியாது அங்கேயும் தெரியாது இங்கேயும் தெரியாது எங்கேயும் தெரியாது அவரையும் தெரியாது இவரையும் தெரியாது எவரையும் தெரியாது உங்களுக்கு தெரியாது சும்மா இல்ல சோதர்களே அல்ல சும்மா தர்றது இல்ல நம்ம கவலை கொண்டுதான் அல்லாஹத்தால பிரயோஜனம் ஏற்படுத்துறார் இது எட்டு மணி நேரம் மாசத்துல முப்பது நாள்ல மூணு ரூபாய் எவ்வளவு வந்து பத்து நாள் இதே போல பயாத்து இருக்கிற வரைக்கும் அல்லாஹால தௌஹி தரணும் நாலு நாலு மாசம் இன்ஷால்ல கொடுத்து கொண்டே இருக்கணும் இப்ப நம்ம கேட்கறது இஸ்திமா முடிவாயிருக்கு நம்ம நம்ம ஜில்லாக்கள் இஸ்திமா முடிவாயிருக்கு அந்த இஸ்திமாக்கள் அந்த இஸ்திமாவுக்கு முன்னாலையும் இஸ்லாம்ல பின்னாலே எல்லாம் தௌஃபீக் தருவான் இப்ப நீ எத்தனை இஸ்திமாவுக்கு முன்னாலே இஸ்திமாவில இருந்து அதிகமான ஜமாத்துக்கு புறப்பட வைக்கணும் எத்தனை ஜமாத் புறப்பட வைக்கணும் அதுவும் யோசிச்சுட்டே இருக்க மனசுக்குள்ள உங்க ஜில்லால எந்த இடத்துல இஸ்திமா முடிவா இருப்பாங்க எத்தனை ஜமாத் மூணு பைகள் ஜமாத் எத்தனை மூணு சில்ல ஜமாத் எத்தனை மூணு சில்லாங்கிறது காலப்போக்கில் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்ல மூணு சில்லா பைகள் மூணு சில்லா சவாரி அதே போல சில்லா எவ்வளவு ஜமாத் எவ்வளவு கூடுதல் கொடுக்க முடியுமோ அவருடைய எண்ணிக்கை இன்ஷா அல்லா சொல்லணும் இப்போ தனிப்பட்ட முறையில பூரா மஜ்மால இன்ஷா அல்லா எந்திரிச்சா பேர் கொடுக்கறதுக்கு தான் எந்திரிக்கணும் நான் மூணு பங்கு கொடுக்க தயார் மூணு பங்கு என்னங்க தினமும் எட்டு மணி நேரம் காலையை பிரிச்சு ஒன்னா கொடுத்தாரு நல்லது பிரிச்சு கொடுத்தாலும் சரி காலையில கொடுத்தாலும் சரி மாலையில கொடுத்தாலும் சரி எந்த நேரம் சௌரியமா அந்த நேரத்தில் கொடுத்து தாவத்துறை வேலை செய்யணும் அப்படி எட்டு மணி நேரம் மாசத்துல பத்து நாள் கொடுத்துட்டோம் மூணு நாள் ஜமாத்தோட மூணு நாள் போயிட்டோம் பாக்கி உள்ள ஏழு நாள் மஷ்வரா படி என்னென்ன செய்யுமா இன்ஷால்லா செய்துக்கிட்டே இருந்தோம் அந்த பத்து நாள் எப்படி எட்டு மணி நேரத்தை சேர்த்து கொடுக்காம பிரிச்சு கொடுக்காமோ அதே போல இந்த பத்து நாள் சேர்த்து கொடுக்கலாம் இல்ல சௌரியப்படுத பிரிச்சு கொடுத்தாலும் பரவாயில்லை ஆக இன்ஷா அல்லா இஸ்திமாவுடைய முன்முயற்சியாக தியாகத்தைக் கொண்டுதான் கிடைக்கும் யார் தியாகம் செய்கிறார்களோ உலாய்க்க ஹுமுல் மூமினூன ஹத்தா அவர்கள்தான் உண்மையான மூமியர்கள் இந்த உண்மையான மூமியருக்கு என்ன தெரிய சோதர்களே அல்ல பஷாரத் நமக்கு தான் சொல்றான் லஹும் மஃபிரத்துன் வரிஸ்கும் கரீம் அவர்களுக்கு அண்ணாவுடைய புறத்திலிருந்து தப்பு சென்றாலும் மன்னிக்கிறேன் என்று சொன்னான் பிறகு வரிஸ்கும் கரீம் துனியாவிலேயும் ரிஸ்க் கிடைக்கும் ஆசிரத்திலையும் ரிஸ்க் கிடைக்கும் ரிஸ்க்ல ரெண்டு வகை ரிஸ்க் இருக்கு சகோதரர்களே ஒண்ணு ரிஸ்க் ரிஸ்க நாம தேடுறது அது ரிஸ்க் ரிஸ்க் நம்மளை தேடி வர்றது அது ரிஸ்க் கரீம் சகோதரர் ரிஸ்க் நம்மளை தேடி வரும் அல்ல கொடுப்பா சோதர்களே எப்படி அதிலிருந்து ஜக்கரியா அலை கண்ணா குழந்தை கொடுத்தானோ எப்படி மரியமலை அலை கண்ணா குழந்தை கொடுத்தானோ எப்படி அந்த காஞ்ச மரத்துல பழம் கொடுத்தானோ எப்படி போன ஆறுல இருந்து தண்ணி கொடுத்தானோ எப்படி பேச முடிந்த ஜக்கரியா அலை பேசாம வச்சானோ எப்படி பேசவே முடியாத குழந்தையே ஒரு பயானே செஞ்சு வச்சானோ அதில் தீசா சலாத்தை இதே போல முத்தால பெறுவான்ங்கிற நம்பிக்கையில பாருங்க சோதரி அமைதியாக பேர் இங்கு முன்னால் இருக்கிறவங்க சொல்லுங்க அங்கங்க பேர் எழுதுறவங்க இருக்கிறாங்க இன்சால்ல பேர் சொல்லிக்கொண்டே இருங்க அந்த பேர் முடிஞ்சதுக்கு பிறகு இன்சால்ல அடுத்த விஷயம் ஆரம்பி